சிறப்பிற்குரிய இந்த விழாவின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களே மற்றும் இங்கே காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்து அதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே கொண்டிருக்கிற தாய்மார்களே சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை என்பது அறுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம் இதுவரை வந்தவர்களெல்லாம் சென்றவர்கள்தான் இருந்தவர்கள் என்பது இந்த உலக வரலாற்றிலே இன்று வரை இல்லை இனி என்றும் இருக்க போவதும் இல்லை ஆனால் சென்று போனவர்களிலே எத்தனையோ பேர் புகழப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்தை விட்டு போய் எத்தனையோ நூற்றாண்டுகள் இல்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகு கூட அவர்களை பற்றி சிந்திக்கப்படுகிறது பேசப்படுகிறது இதே போல அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை தேடி வாழக்கூடிய வாழ்க்கை அது உலகத்திலும் சிறப்பு மிக்கதாக மக்களாலும் மதிக்கப்படக்கூடியதாக மனிதன் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹுவினிடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த உலகத்திலே உள்ள மக்கள் கூட அவற்றை அவரை கண்ணியப்படுத்துகிறவர்களாக ஆயிருக்க வேண்டும் நாமே நம்மை புகழ்ந்து கொள்வது என்பது உலக பழக்கம் நானெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சா இந்த எல்லாம்ங்கிற வார்த்தை சேர்த்தாலே அது பொய்யின் அர்த்தம் என்னங்க இப்படி செஞ்சாரா அவரு நீங்க செஞ்சீங்களா நானெல்லாம் அது என்னங்க நான் எல்லாம் அந்த எல்லாம்ங்கிற வார்த்தை எங்க சேருதோ அதுக்கு பின்னால ஏதோ ஒண்ணு வேண்டாத விஷயம் இருக்குன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் எங்கே ஒரு புத்தகத்தில் படிச்சு ஞாபகம் தன்னுடைய புகழ் என்பது பாக்கெட்ல இருக்கிற கடிகாரம் மாதிரி இருக்கணும் பாக்கெட்ல இருக்கிற கடிகாரத்தை நாமளே எடுத்து எடுத்து மணி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை என்கிட்ட கடிகாரம் இருக்குன்னு காமிக்க வேண்டியதில்லை யாராவது கேட்கும் போது எடுத்து பார்த்து மணி சொன்னா போதும் மற்றவர்கள் நம்மை புகழுவது அது அவர்களுடைய இஷ்டம் நாம் நம்மை புகழுவதோ அல்லது நமக்கு புகழ் இருப்பதாக நினைப்பதோ ஒன்று புகழுவது இன்னொன்று எனக்கு புகழ் இருக்கிறது அதிலும் இப்பொழுது எங்களை போன்றவர்கள் ஏதோ மேடையில் ஏற்றப்பட்டு விடுகிறார்கள் யாராவது என்னுடைய சுயசக்தியினால் என்னுடைய சொந்த வலுவினால் இந்த சேரிலே நான் உட்கார்ந்து கொண்டேன் என்று நினைத்தால் அல்லாஹ் கேவலப்படுத்தினால் அவர்களை தூக்கி நிறுத்தவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கப் போவதில்லை அல்லாஹ் யாரை கேவலப்படுத்த நாடி விடுவானோ பமாலகூமி முக்ரின் ஒருவரும் கிடையாது அவரை கண்ணியப்படுத்துகிறவர்கள் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் எனவே அது கிடைக்கலாம் அது அந்த கண்ணியம் அல்லாஹுவை போய் சேருமே தவிர எனக்கோ என்னை போன்றவர்களுக்கோ சேரும் என்று யாராவது நினைத்தால் அந்த வாழ்க்கை இல்லாததாக ஆகிவிடும் எனவே வாழ்க்கையை உள்ளதாக ஆக்குவதற்கு விளக்கம் என்ன நாம் இருக்கிற இந்த கொஞ்ச காலம் எவ்வளவு காலம் நாம் இருக்கிற காலம் முடிந்து போன காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எவ்வளவு நாம் காலண்டரிலே மாதங்களை கிழித்துக் கொண்டிருக்கிறோமோ அல்லது நாட்களை கிழித்துக் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு நம்முடைய வயது கூடுகிறது மரணம் நெருங்குகிறது எவ்வளவு வயதை கூட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு இந்த பக்கத்திலிருந்து கூடிக்கொண்டே இருக்கிறது நூறு கிலோமீட்டர் உள்ள நூறு ஊருக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஐம்பது கிலோமீட்டர் போயிருக்கிறோம் என்றால் மீதம் ஐம்பது என்று அர்த்தம் எழுபது போய்விட்டால் மீதம் முப்பது என்று அர்த்தம் தொண்ணூறு போய்விட்டால் மீதம் பத்து என்று அர்த்தம் தொண்ணூத்தி ஒன்பது ஆகிவிட்டால் மீதம் ஒன்று இருக்கிறது என்று இந்த உலகத்திலே சொல்ல முடியும் ஆனால் எனக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு மீதம் என்பதை இந்த உலகத்திலே என்னாலும் சொல்ல முடியாது என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற டாக்டராலும் சொல்ல முடியாது டாக்டருக்கு தன்னை பற்றியும் சொல்ல முடியாது ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர்களை பற்றியும் சொல்ல முடியாது முடிகிற நேரம் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரிய முடியாது இது சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் அல்ல ஆனால் தன்னிலே பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அதை மறந்து விடுகிறோமே அதுதான் அவசியம் இந்த இருக்கிற காலத்தில் இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இன்பமாக மன அமைதியோடு பிறகு மறு உலகத்திற்கு போகும்போது மௌத்திற்கு பிறகு மறு உலகம் ஒன்று வந்துதான் தீரும் ஆனால் அதை யாரும் பார்க்கவில்லை கபருக்கு போகும் போதே மவுத் வரும்போதே சக்கராத் வரும்போதே மனிதன் சொல்ல வேண்டும் ஹஜரத் பிலால் ரதி அல்லாஹு தாலான் போல பிலால் சொல்ல வேண்டும் அல் மவுத் யூசிலுல் ஹபீப் ஹபீப் மரணம் என்பது ஒரு பாலம் நண்பனை நண்பனோடு சேர்க்கிறது என்னை அல்லாஹோடு சேர்க்கிறது ஆகையினால் அது சந்தோஷமான நேரம் மவுத்துடைய நேரம் கவலைப்படுகிற நேரம் இல்லை மவுத்துடைய நேரம் துக்கப்படுகிற நேரம் அல்ல மவுத்துடைய நேரம் ஐயோ போகிறேனே என்று சொல்லவே கூடாது அதிசயில வருகிறது சக்கராத்துறை நேரத்திலே கூட அதற்கு பிறகு கபிரிலே வைத்த பிறகு கூட மனிதன் சொல்லுவானாம் ஹாய் ஹாய் என்று சொல்லுவானாம் ஹாய் ஹாய் என்ற அரபி வார்த்தைக்கு தமிழிலே நான் அர்த்தம் சொல்லுவேன் ஐயோ ஐயோ போச்சே போச்சே சக்கராத்துல கூட சாப்பாட்டுக்கு தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார் சக்கராத்து நிலையிலே கூட என்னை உணவுக்கு வழி என்ன என்னுடைய வியாபாரத்திலே முன்னேறுவது எப்படி என்று சிந்திக்கிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார் இவருக்கு நடந்து கொண்டிருப்பது சக்கராத் இவருக்கே தெரியும் இதற்கு பிறகு என்ன ஆகும் என்று இவருக்கு புரிய முடியும் நேரம் தெரியாவிட்டாலும் கூட நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தெரியும் ஆனாலும் அப்பொழுது கூட வயிற்று பிழைப்பை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவர் இந்த உலகத்திலே இருக்கிறார் எனவே சோதர்களே அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த உலகத்தை அமைத்து தந்திருக்கிறான் பிறந்தவர் பிறந்த ஜீவன் எல்லாம் இறந்து தீரும் என்ற இயற்கையும் அல்ல நியதியாக ஆக்கியிருக்கிறான் எனவே நமக்கும் இந்த உலகத்திலே முடிவு காலம் நிச்சயம் இருக்கிறது இந்த இருக்கிற கொஞ்ச காலத்தை நிம்மதியாக கழிப்பது எப்படி சந்தோஷமாக இருப்பது எப்படி உலகத்துடைய எந்த பொருளை கொண்டாவது நிம்மதியாக இருந்து விட முடியுமா செல்வம் இருக்கிற காரணத்தினாலே செல்வாக்கு இருக்கிற காரணத்தினாலே பட்டமும் பதவியும் இருக்கிற காரணத்தினாலே ஆட்சியும் அதிகாரம் இருக்கிற காரணத்தினாலே அழகிய மனைவியும் நிறைந்த குழந்தைகளும் இருக்கிற காரணத்தினாலே எதிலேயாவது சந்தோஷமாக மனிதன் இருக்க முடியுமா அப்பொழுது அப்படி இருக்கிறவர்களை இந்த உலகத்திலே பார்க்கிறோமா காலையிலே எழுந்த உடனே யாரிடத்திலாவது கேட்டு பாருங்களேன் எப்படி இருக்கிறது பொதுவாக மக்களுடைய ஒரு நியதி அவர்கள் வச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா எப்படி இருக்குதுன்னு கேட்டா ஏதோ பரவாயில்லை சோதரர்களே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே அவருக்கு குடியிருக்க வீடு இல்லாம வாடகைக்கு இருந்திருப்பார் இன்றைக்கு அவருக்கு அஞ்சு லட்சத்துக்கு வீடு இருக்கும் ஆனால் சொல்லுவார் ஏதோ ஒரு மாதிரி பரவாயில்லாம நடக்குது காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி வரைக்கும் பெனாத்துறது தான் வேலை அப்படி ஆகலையே இப்படி ஆகலையே அதாகலையே இதாகலையே இதாகலையே இப்படி ஆகலையே அப்படி ஆகலையே இது சொல்லிக்கொண்டே வாழ்க்கை முடித்து விடுவதற்கு பெயர் வாழ்க்கையா என்ன கேட்டாலும் சொல்ல வேண்டும் சகோதரர்களே அல்ஹந்து இல்லா காலையிலே சூரியன் உதிக்கும் பொழுது அதை பார்த்து சொல்ல வேண்டும் அல்லாஹு தாலா உதிக்க வைத்திருக்கிறானே பகலை கொடுத்திருக்கிறானே அவன் கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் எவ்வளவு பெரிய நேமத்தெல்லாம் செஞ்சிருக்கிறான் காலையிலே இந்த குருவிகள் எல்லாம் கத்தும் பொழுது பறவை இனங்கள் எல்லாம் கீழ்ச்சிடும் பொழுது புள்ளினங்கள் எல்லாம் பாடும் பொழுது ஆகா எவ்வளவு அருமையாக பாடுகிறது அதை பார்த்து எப்பொழுதாவது நாம் சந்தோஷப்பட்டு இருக்கிறோமா எப்பொழுதாவது ஆஹா அலமது இல்லா எப்படி இந்த உலகத்திலே அல்லாஹ் என்னை தூக்க வைத்து தூங்க வைத்து பிறகு என்னை விழிக்க வைத்து சாதாரண ஒரு தூக்கத்துக்கு மனதார அலமது இல்லா சொல்லி இருக்கிறோமா தூங்கி எழுந்த உடனே அலமது இல்லா இல்லதி அஹயானி பாதமா அமாத்தனி எவ்வளவு பெரிய சுகம் இந்த உலகத்திலே தூக்கம் எவ்வளவு பெரிய நேமத் சொல்ல போனால் நான் சொல்லுவேன் தூக்கத்தை விட பெரிய ஒரு நேமத்தே இல்லை அவ்வளவு பெரிய நேமத்து உலகத்தில் இது யாருக்கு தெரியும் எப்ப தூக்கம் வராம போக அப்ப தெரியும் பயானிலே உட்கார்ந்து தூக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறவருக்கு என்ன தெரியும் பயானிலே உட்கார்ந்து தூங்குறார் இதை விட கொடுமை பஸ்ல ரயில்ல நம்ம புஞ்சாதி நம்ம மடியில தலை வச்சு படுத்தது இல்லை இந்த படுத்துறார் பக்கத்துல இருக்காரு யாருமே தெரியாது நேர சாணி மடியில தலை வச்சுட்டார் நம்மளும் தட்டி கொடுத்து தூங்கு ஆறாரோ ஆறீராரோ தூங்க வைக்க நம்ம மடியில இலவசமாக கிடைத்த இன்பம் அவருக்கு அதே மாதிரி தோல்ல தலை வச்சு படுத்துறாரு இனி அவர் பார்த்தா நீட்டா இருக்கிறார் டிப்டாப்பா இருக்கிறார் அவர் என்னமா சொல்ல முடியுமா அப்படி தள்ளிக்கிட்டா சந்தில விழுந்துருவார் உள்ள என்ன சுகம் என்ன சுகம் ஆனா சகோதரர்களை தூக்கத்தில் இருக்கிற சுகம் நமக்கு தெரியறது இல்லை இவ்வளவு பெரிய நாம பிறகு தூங்கிட்டு முழிக்கிறது இருக்குது அது அதை விட பெரிய நாமல் விழித்ததற்கு பிறகு சுறுசுறுப்பு இருக்கிறது அது அதை விட பெரிய நாமல் ஆனா விழிக்கிற நேரம் எந்த நேரம் விழிக்கிறது அதுவே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் முழிக்கிற நேரம் தெரியாமையே முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மனிதனுடைய மூளை ஆக சுறுசுறுப்பாக வேலை செய்கிற நேரம் காலை நாலு மணி மனிதனுடைய மூளை ஆக சுறுசுறுப்பாக வேலை செய்யற நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலை நாலு மணி அப்ப சுறுசுறுப்பா மூளை வேலை செய்யற நேரத்தில் நம்ம என்ன செய்யறவங்க மூளை தூங்க போட்டோம் அதனாலதான் தகுதி தொழுகிறதும் அந்த நேரத்தில் இபாதத்து செய்கிறதும் அந்த நேரத்திலே திலாவத்து செய்கிறதும் அந்த நேரத்திலே அல்லாஹுடனே ரகசியம் பேசுகிறதும் உலகத்திலேயே ஆகப்பெரிய இன்பம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி இன்னலை கொள்ளி நபியின் ஷஹுவத்தன் வஷஹுவதி ஃபி கியாமில் லைல் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு இச்சை அல்லாஹ் கொடுத்திருந்தான் முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் என்னுடைய இச்சை இரவு காலத்திலே நின்று தொழுவதிலே இருக்கிறது ஷஹுவதி ஃபி கியாமில் லைல் ஆனால் பாலிக ஆகாதவனுக்கு உடலுறவினுடைய சுகம் என்ன தெரியும் அல்லாஹுவையே நினைக்காதவர்களுக்கு இரவிலே நின்று அல்லாஹுவிற்கு முன்னாலே தொழுது அதிலே கிடைக்கிற சுகம் உலகத்திலே ஆகப்பெரிய சுகம் என்பது எப்படி விளங்க முடியும் ஆனால் சொன்னார்கள் ஆக மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிற நேரம் அந்த காலை நாலு மணிதான் இதே போல எதையாவது விளங்காத விஷயங்களை விளங்க வேண்டுமானால் அந்த தகஜதுடைய நேரம் தான் புரியாதவர்களை புரிய வேண்டுமானால் தகஜதுடைய நேரம் தான் படிக்கிறவர்களுக்கு ஆகச் சிறந்த நேரம் தகஜதுடைய நேரம் தான் ஆனால் இதை சொல்லும் பொழுது நாலு மணிக்கு அப்படி முடிச்சு பார்த்தா எப்படி இருக்குங்க சுடுகாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல நாலு மணிக்கு முழிச்சு அப்படியே பார்த்தோம் பக்கத்துல இருக்கிற மனைவி மௌத்தாய் மூணு வருஷம் ஆன மாதிரி இருக்கு இந்த பக்கம் பிள்ளை எல்லாம் வேட்டியை தூக்கி மேல புத்தி கட்டியிருக்கிற லுங்கிய அப்படியே தூக்குனாரு தூக்குனாரு எங்க ஆயிட்டாருங்க இங்க பொத்திட்டாரு இங்க இங்க திறந்தது இங்க மூடிக்கிச்சு அங்க திறந்து நான் சொல்லுவேன் ஏதோ தப்பு செய்யறாருங்கிறது வேற ஆனாலும் அது மாதிரி சுகம் அந்த வேட்டியில இருக்கிற மனம் இருக்குதுங்களே அது ரொம்ப பிறக்கத்தான மனம் அதனாலதான் பணத்தை கூட சில பேர் இப்படி வேட்டி தூக்கி உள்ள இருந்து எடுப்பாங்க இல்ல டிராயர் அதுல வச்சாதான் அந்த பணத்துக்கு பறக்கத்து போல இருக்கு அது மாதிரி பேட்ல பின்னால இருந்து எடுப்பாங்க இதெல்லாம் மன வைக்கிற இடமா அது ஆனால் பழக்கத்தில் இருக்கிறது அப்படி இந்த பக்கம் மனைவி தூங்குறதும் இந்த பக்கம் மக்கள் தூங்குறதும் அதெல்லாம் பார்த்து நம்ம நடுவே எந்திரிச்சு நின்றா அந்த பெட் லைட் பல்ப் இருக்குதுங்களே அதை பார்த்தாலே தூக்கம் பெட் லைட்ங்கிறதுக்கு பேரே அதை பார்த்தாலே தூக்கம் அது மாதிரி அழுது வெடியுது இப்ப நம்ம எங்க இருந்து தகஜி தொழுகிறது எங்க இருந்து ராத்திரிக்கு எந்திரிக்கிறது எங்க இருந்து படிக்கிறது எங்க இருந்து தெரியாத விஷயங்களை தெரிகிறது ஆனால் சகோதரர்களை சூழ்நிலையை ஏன் மாற்றவில்லை சூழ்நிலையை ஏன் நம்மாலே மாற்ற முடியாது இரவு காலத்திலே சீக்கிரம் படுப்பவர்கள் சகஜ நேரத்தில் எழுந்திருக்க முடியும் இதையெல்லாம் எதற்கு சொல்ல வருகிறேன் அல்லாஹ் ஜெலசானு இந்த மனிதர்களுடைய செயலுக்கும் மனதினுடைய நிம்மதிக்கும் சம்பந்தம் வைத்திருக்கிறான் அந்த செயல்கள் என்பதுதான் வினை மனிதனுடைய நினைவு என்பதுதான் விளைவு அந்த செயல்கள் சரியாக இருக்குமானால் விளைவுகள் சரியாக இருக்கும் மனிதனுடைய செயல்கள் சரியில்லை என்றால் விளைவுகள் சரியாக இருக்காது என்ன செய்தாலும் சரி உலகத்திலே பணம் இருக்கலாம் ஆனால் நிம்மதியை மனிதன் இழந்து விடுகிறான் உலகத்திலே செல்வம் இருக்கலாம் மனிதன் நிம்மதியை இழந்து விடுகிறான் வாழ்க்கையிலே எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹுவை நம்புகிறவர்கள் அல்லாஹுவிற்கு பொருத்தமாக நடக்கிறவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் பினாத்துவதில்லை அவர்கள் புலம்புவதில்லை இப்படி ஆகிவிட்டதே என்று அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களை அதற்கு ஒரு பெரிய காரியம் இல்லை அலா இன்னா அல்லாஹுடைய நேசர்கள் அவுளியா இப்ப யாராவது இருக்கிறாங்களா அவுளியா இப்ப யாராவது இருக்கிறாங்களா இல்லவும் இல்லை இருந்தா நம்ம ஒத்துக்க தயாரும் இல்லை எல்லா அவுளியாவும் மௌத்தா போயிட்டாங்க அவர்ல வேண்டாம் அவளியா இருக்கிறாங்கன்னு சொல்லுவே தவிர இப்ப யாராவது அவளியா இருக்கிறாங்களான்னு சொன்னா உண்மையிலேயே இருந்தா கூட யாரோ ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் சொல்ல அடிக்கடி சொல்லுவார் கேட்டிருக்கிறார் அவரு அவ அந்த அந்த அவர் நல்ல மனுஷன் ஒரு வீட்டுல உண்மையிலே விலாயத்துடைய தன்மை உள்ளவர் விலாயத்து மட்டுமல்ல கராமத்துடைய தன்மை உள்ளவர் கராமத்தில் எவ்வளவு பெரிய கராமத்துன்னு சொன்னா அதுல ராபியா பசரியா இருந்தாங்க ஹசன் பசரி இருந்தாங்க பிரிபிரி உள்ளவங்க ராபியா பசரியா பெண் பசராவில் வாழ்ந்த ஒரு பெண் அவர்கள் போனாங்க போய் பார்த்தா ஹசன் பசரி சந்திக்க போனாங்க போய் பார்த்தா ஹசன் பசரி வீட்டுல இல்ல எங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஆத்து கரையில இருப்பாங்க அங்கதான் விவாதம் செய்துகிட்டு இருப்பாங்க போய் பார்த்தா ஹசன் பசரி தண்ணி மேல முசல்லா விரிச்சு தொழுதுட்டு ஆத்து தண்ணி மேல முசல்லா விரிச்சு அது மேல தொழுகிறது அல்லாஹால அந்த கிராமத்துக்கு தொழுதுகிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே அதுல ராபியா பசரியா என்ன செய்தாங்க ஆகாயத்துல முசல்லா விரிச்சு அதுல தொழுதாங்க பெண்மணி தாய்மார்களை கேளுங்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் இருப்பார்கள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் நாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பது வேறு விஷயம் சரி இதை பார்த்த உடனே ஹசன் பசரி கரைக்கு வந்தாங்க வந்ததுக்கு பிறகு ராபியா பசரி வந்தாங்க என்னது அவங்க பேசும்போது தெரிஞ்சு ராபியா வசதியா சொன்னாங்க என்ன உங்க கராமத்தை எல்லாருக்கும் காட்டணுமா உங்களுக்கு இப்படி தண்ணி மேல முதுசல்லா வச்சு தொழுக முடியும் எல்லாருக்கும் காட்டணும் என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்டாங்க நீங்க அந்த உங்களுடைய கராமத்தை காண்பிக்கிறது அவசியம் நினைச்சதுனால நான் என்னுடைய கராமத்தை காமிச்ச ஆகாயத்தில் முசல்லா வச்சு சொல்லுங்க சொன்னாங்க தண்ணி மேல தண்ணியில இருக்கிறது தண்ணி மேல உள்ள மூழ்காம இருக்கிறது என்ன பெரிய ஆச்சரியம் மீன் எல்லாம் மூழ்காமத்தான் இருக்கு ஆகாயத்துல முசல்லாவிற்கு நிக்கிறது என்ன ஆச்சரியம் எத்தனையோ கழுகுகளை பாருங்க அப்படியே பறந்துகிட்டே நிக்கும் கழுகு வானத்தில் அப்படியே பறந்துகிட்டே நிக்கும் மெதுவா அப்படியே போய்கிட்டே இருக்கும் கழுகு போகும்போது பாக்குறோம் நம்ம மலைக்கோட்டை மேல எப்போ மலை மேல பார்த்தா நிறைய கழுகு எப்பவும் பறந்துகிட்டு இருக்கு நான் சில சமயத்தை நாங்க நின்று பாத்துக்கிட்டே இருக்கிறது என்ன அல்லாஹால எனக்கு அப்படி பறக்கிற சக்தி இருந்து நானும் அங்க அப்படி பறந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தா நம்மளால ஒரு இன்ச்சு மேல ஏறினா ரெண்டு இன்ச்சு கீழே போகும் அந்த கழுகு எப்படி அப்படியே அது ஜாலி அப்படியே போகும் கொஞ்சம் நம்மள அப்படி போய் பார்த்தா அந்த மலையை பார்த்துக்கிட்டே இருப்ப நேரம் உட்காந்து என்ன சக்தி தந்திருக்கிறோம் இதை விட ஒரு தடவை மேட்டூர் டேமுக்கு போயிருந்தோம் நம்ம நாளைக்கு முன்னால அங்க தண்ணி வேகமா விழுந்துகிட்டு இருக்குது மீனுக்கு என்னன்னு சொன்னா எதிர்நீச்சல் தண்ணி அப்படி போகும்போது அது இப்படி எதிர்நீச்சல் வரும் இப்ப தண்ணி வேகமா விழுகிற காரணத்தினால தண்ணிக்குள்ள நீந்த முடியாதனால அந்த தண்ணி மேல பாஞ்சு பிறகு முன்னால வந்து விடும் வேகமாக போய்கொண்டிருக்கிற தண்ணீர்ல மீன் அதிலே எதிர்நீச்சல் போட முடியாத காரணத்தினாலே அதுல இருந்து பாஞ்சு மேல வந்து விடுகிறது இப்படி பாஞ்சு மீன் வந்து அங்க விழுகும் போது அங்க பறந்து கொண்டிருக்கிற கழுகு நிறைய கழுகு அங்க பறந்துகிட்டு இருக்குது இந்த மீன் இங்க இருந்து புறப்பட்ட நேரம் அங்க போய் சேர வேண்டிய நேரம் இந்த நேரத்தை கணக்கு போட்டு அந்த பருந்து அங்க இருந்து நேர சர்ன்னு கீழே இறங்குது மீனை பிடிக்குது மேல போயிடும் இது இங்க இருந்து ஜம்ப் பண்ற நேரம் என்ன அது அங்க இருந்து கீழே வர்ற நேரம் என்ன அந்த கழுகு அல்லாஹத்தால எவ்வளவு பெரிய அறிவு தந்திருக்கிறார் இதுவெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கு இதையெல்லாம் கண்ணால பார்த்து கொண்டே இருக்கிறோம் உண்மையில அந்த ரெண்டு பார்க்கணும் அவ்வளவு ஆச்சரியம் அல்லாஹு தாலா ஹசன் பசரி சொன்னா ஹசன் பசரி பார்த்து ராபியா பசரியா சொன்னாங்க இது என்ன பெரிய ஆச்சரியம் பருந்துகள் பறவைகள் மேலே பறந்து கொண்டிருக்கின்றன கீழே விழுகாமல் மீன் தண்ணீரில் இருந்து கொண்டிருக்கிறது அது மூழ்கி போவதில்லை செத்து போவதில்லை இது ஒரு பெரிய கராமத்து இல்லை ஆனா கராமத்து பெற்ற அவுளியாக்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் உலகத்திலே இருப்பார்கள் ஆனால் நாம் அவர்களை நம்ப தயாரா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் கராமத்துறையவர்கள் உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களாக ஆகிவிடுவர்களுக்கு தான் அவுளியா என்று சொல்லுகிறோம் இந்த அவுளியாக்களுக்கு லா அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை செயலோடு சம்பந்தப்பட்டது வினையோடு சம்பந்தப்பட்ட விளைவு இன்றைய விளைவுகள் என்ன ஒன்று பயப்படுகிறோம் நாளைக்கு என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ ஏதாகுமோ இந்த ஒரு பயம் நேற்று ஆகிவிட்டதை பற்றிய கவலை நாளை ஆவதை போய் நாளை ஆக போவதை பற்றிய பயம் இந்த இரண்டுக்கும் ஆட்பட்டவன் தான் மனிதன் ஆகியனாலதான் நம்முடைய சிந்தனைகள் அதில் சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறார் நீங்கள் அல்லாஹுடைய நேசர்களாக விடுவீர்களே ஆனால் லாஹோஃபுன் பயமும் கிடையாது கவலையும் கிடையாது என்ன வந்தாலும் சரி கடைசியாக வரப்போவது மவுத் சகோதரர்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்திலே அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னாலே இந்த உலகத்தை விட்டு நம்மை கொண்டு போகிறவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு இந்த உலகத்திலே நம்மை வைக்கப் போகிறவர்கள் யாரும் இல்லை அதற்கு பிலால் சந்தோஷப்பட்டார்கள் இதுதான் என்னுடைய ரசூலை சந்திக்க போகிற நேரம் என்று ஆகையினால உலகத்திலே அல்லாஹ் இரண்டு நிதாம் அமைத்திருக்கிறார் இரண்டு வகையான சட்டங்களை நமக்கு தந்திருக்கிறார் நாம் இந்த உலகத்திலே சுகமாக இருக்க வேண்டுமானால் நமக்கு வெயில் அடிக்க வேண்டிய நேரத்திலே வெயில் அடிக்க வேண்டும் மழை பெய்ய வேண்டிய நேரத்திலே மழை பெய்ய வேண்டும் தானியங்கள் விளைய வேண்டிய நேரத்திலே விளைய வேண்டும் விளைய வேண்டிய அளவு விளைய வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் உடனே வியாபாரம் செய்யலாம் தொழில் செய்யலாம் உத்தியோகம் செய்யலாம் ஏதோ வருமானம் வரும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்க வேண்டும் இப்படி வாழ்க்கை சந்தோஷமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் அல்லாஹு தாலா தஷ்ரீ அஹ்காம்களை கொடுத்திருக்கிறான் மார்க்க சட்டங்களை தந்திருக்கிறான் நம்முடைய வேலை மார்க்க சட்டங்களை பேணி நடந்து அதுடனே வியாபாரம் அதுடனே விவசாயம் அதுடனே தொழில் அதுடனே உத்தியோகம் அதுடனே காரியங்கள் மார்க்கத்தை அனுசரித்து நடப்பதுடனே எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய காரியங்களையும் மார்க்கத்தை அனுசரித்து செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அல்லாஹு தால உலகத்தினுடைய நிர்வாகத்தை இந்த உலகத்தினுடைய தக்வீனி நிசாமை இந்த உலகத்தினுடைய நிர்வாகத்தை நமக்கு சாதகமாக ஆக்குகிறார் உலகத்தினுடைய நிர்வாகம் என்ன தானியம் விளைச்சல் மழை வெயில் குளிர் பஞ்சம் பசி பட்டினி இவைகள் வராமல் பாதுகாத்தல் இவைகள் எல்லாம் அதிலே சேரும் சகோதரர்களை இதெல்லாம் சரியா நடக்கணுமானா நம்ம என்ன செய்யணும் ஒன்னு எடுத்துக்குவோம் மழை சரியா பெய்யணும் தண்ணீர் எல்லா இடத்துக்கும் சரியா கிடைக்கணும் நம்ம என்ன செய்யணும் மனிதர்கள் சேர்ந்து செய்ய முடிந்த காரியம் என்ன மனிதர்கள் எதையுமே செய்ய முடியாது இன்றைக்கு அசர் நேரத்தில் பார்த்தால் அப்படியே மேகம் இடி மின்னல் எல்லாம் வந்தது ஆனால் மழை பெய்ததா சில சமயத்தில் எந்த விதமான அறிகுறியும் இருக்காது மழை பெய்யும் எப்படி மழை பெய்யும் பெருமழை என்று சொல்லலாம் வெள்ளம் என்று சொல்லலாம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் மழையினுடைய அறிகுறியே இல்லை மழை பெய்கிறது எல்லா அறிகுறிகளும் வந்து மழை பெய்யாமல் போகிறது யாருடைய கையிலே இருக்கிறது அல்ல யாருடைய கையிலாவது மழையை கொடுத்து விட்டானா விளைச்சல் பூமியில பார்க்கிறோம் விளைகிறது யாருடைய கையிலாவது அல்ல கொடுத்திருக்கிறானா தானி தானி விதை நெல்லை போடலாம் பார்த்து கொண்டிருக்கலாம் உரம் போடலாம் தண்ணீர் பாய்ச்சலாம் எல்லாம் செய்யலாம் செய்த பிறகு லவ் நஷா உள்ளதாமன் நாம் நாடுவோமையானால் அவைகளை சாவிகளாக ஆக்கிவிடுவோம் நெல்லெல்லாம் இருக்கும் உள்ளே அரிசி இருக்காது அதுக்கு தான் என்ன சொல்றது சாவியா போச்சுன்னு சொல்றது சாவியா போச்சு என்றால் சாவிக்கு அர்த்தம் என்ன ஒரு சாதி இருக்குது பூட்டுக்கு போடுறது அது நமக்கு தெரியும் சாவிக்கு அர்த்தம் என்ன இன்னொன்னு எங்க ஊர் பக்கத்துல சொல்லுவாங்க இந்த வருஷம் நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சிச்சு ஆனா ராசி இல்லை எல்லாம் அடிச்சு அளந்து பார்க்கும்போது வயல பார்த்து கணக்கு சொன்னாங்க இதுல நூறு மூட வரும் அடிச்சு அளந்து பார்த்தால் அறுபது மூட தான் வந்திருக்கு எப்படிங்க ஆமா நல்லாதான் இருந்துச்சு என்ன ஆச்சு ராசி இல்லை لو نشاء لجعلناه حطاما فظلتم تفكهون إنا لمغرمون فظلتم تفكهون நீங்கள் ஏமாந்து போய் மண்டையை சொரிந்து கொண்டு நிற்பீர்கள் என்ன செய்ய முடியும் ஏன் ராசி இல்லை ராசின்னா என்ன அர்த்தம் அரபியில ராசி அப்படின்னு சொன்னா பொருத்தமாக பொருத்தமானவன் பொருத்தப்பட்டவன் சந்தோஷப்பட்டவன் அர்த்தம் நான் இந்த ராசி இல்லை கருத்து சொன்னா அல்ல நம்ம மேல ராசி இல்லை அல்லாஹ் நம் மீது ராஜியாக இல்லை பொருத்தப்படவில்லை ஆகினால் நெல்லை குறைத்து விட்டான் பார்ப்பதற்கு நிறைய இருந்தது ஆனால் அடித்து அளந்து பார்த்தால் நிறுத்து பார்த்தால் அதிலே ராசி இல்லை எனவே சோதர்களே தஷ்ரீ அஸ்தாமை ஒழுங்காக செய்வது அல்லாஹினுடைய கட்டளைகளை காலையிலிருந்து மாலை வரை மாலையிலிருந்து காலை வரை பிறப்பிலிருந்து இறப்பு வரை இடைக்காலத்தில் உள்ள எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் என்ன சொன்னானோ பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ மனம் விரும்புகிறதோ விரும்பவில்லையோ சூழ்நிலை ஒத்துக்கொள்ளுகிறதோ ஒத்துக்கொள்ளவில்லையோ அல்லாஹுவை பொருத்தப்படுத்துகிற தஷ்ரீ அஹ்காம் மார்க்க சட்டங்களை சரியாக செய்தால் இந்த உலகத்தினுடைய தக்வீனி நிசாமை அல்லாஹு தாலா நமக்கு சாதகமாக்குகிறான் மழை பெய்ய வேண்டிய நேரத்திலே மழை பெய்யும் இன்று சொல்லுகிறார்கள் சரியா உணவு கிடைக்கிறது இல்லை இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் என்ன மக்கள் பெருக்கும் ஜனத்தொகை அதிகமாயிருச்சு ஜனத்தொகை அதிகமாயிருச்சு எனக்கு தெரிய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இரண்டிற்கு பிறகு இடைவெளி விடுங்கள் இரண்டுக்கு பிறகு இடைவெளி விடுங்கள் அப்ப என்ன அர்த்தம் மூணாவதும் பெருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னாச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் ஏதோ ஒன்னு சரி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்ப என்ன கேட்ட சொன்னாங்க நமக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு ஆண் சரி அதாவது ஒரு சரியோ இல்லையோ ஆக ஆனும் பொண்ணு இப்ப சொல்றாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் வந்தா சரி அது இருவர் ஒருவர் எப்படி வந்தாலும் சரி நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை நாமே குழந்தை நமக்கு எது கல்யாணம் நாமே குழந்தை நமக்கு எது கல்யாணம் சும்மா இருந்துட்டு போக வேண்டியதானே நாமே குழந்தை ஒண்ணு கூட பெக்க வேணாமா நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அதனால இன்னைக்கு சகோதரர்களே மேலை நாடுகளிலே குழந்தை பெற்றுக்கொண்டு பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதுதான் பேஷன் இப்ப குழந்தை பெற்காம இருக்கணும்னு சொன்னா பிறகு கல்யாணம் தேவையில்லை ருசைனியா சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் இடம் கல்யாணம் தேவையில்லை கல்யாணம் இல்லாமலேயே காரியங்கள் நடந்து கொண்டிருப்பது பேஷனாக ஆகிவிட்டு இந்த காலத்திலே குழந்தை பெற வேண்டாம் என்று சொல்கிறார்கள் குழந்தை பெறாததுனால ஜனத்திற்கு நின்று இருக்கிறதா ஜனத்தோடு கூடிக்கொண்டே போகுது பதினாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே பூர உலகத்தினுடைய ஜனத்தொகை ஒரு கோடி பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே பூர உலகத்தினுடைய ஜனத்தொகை ஒரு கோடி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல ஐம்பத்தி நாலு கோடி பூர உலகத்துடைய ஜனத்தொகை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல எழுபத்தி மூணு கோடி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல நூத்தி பதினேழு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருநூத்தி நாற்பது கோடி ரெண்டாயிரத்துல ஐநூறு கோடி ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனத்தொகை குறைஞ்சிருமா அது மாமின் நசமத்தின் காயினத்தின் இல்லா வகைய காயினத்தும் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா விதித்த குழந்தை பிறந்துதான் தீரும் யாராலும் நிறுத்த முடியாது மாமின் நசமத்தின் காயினத்தின் சின்ன வார்த்தை தான் ஹதீஸ் தான் ஆனால் கயாமத்து வரைக்கும் நம்முடைய குரானும் ஹதீஸும் ஏதோ தத்துவங்கள் அல்ல எனக்கு சொல்லும்போது யாவும் வருது மௌலானா அஷ்ரபி தானவி ராம்சுல்லாரை எழுதியிருக்கிறாங்க அதாவது ஜனங்களுடைய விஞ்ஞானிகளுடைய தியரிகளும் கொள்கைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சில் சொல்லி கொண்டு வரும்போது எழுதுறாங்க ஒரு காலத்துல சொன்னாங்க ஒரு காலத்துல சொன்னாங்க அதாவது ஆப்பிள் பழத்தை ஆப்பிள் பழத்தை தோலை சீவிட்டு பழம் மட்டும் சாப்பிடுங்க அப்படித்தான பழக்கம் எல்லாத்திலையும் தோல் வேணும் பழம் சாப்பிடணும் பழக்கம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எழுதியிருக்கிறாங்க பின்னால ஒரு காலத்தில் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தோலோடு சாப்பிடுங்கள் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது தோளோடு சாப்பிடுங்கள் இன்னொரு காலத்திலே இப்படி வரலாம் எப்படி தோலை மட்டும் சாப்பிடுங்கள் பழத்தை தூக்கிறீங்க சோவியத் அறிவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்த புத்தகம் சோவியத் அறிவியல்ங்கிற புத்தகத்துல இப்ப நான் சமீபத்தில் படித்தேன் ஆப்பிள்ல பெக்டின் என்ற சக்தி பழத்தை விட தோளில் தான் அதிகமாக இருக்கிறது ஆகையினால் தோலை தான் முக்கியமா சாப்பிடணும் மௌலானா சானவி அப்படி சொல்லுவாங்கன்னு இருந்தாங்க இப்ப அப்படியே சொல்லிட்டாங்க சோவியத் அறிவியல் அது சாதாரண அறிவியல் இல்ல பழத்துல அந்த பெக்டின் இல்ல தோல்ல தான் இருக்குது ஆகையினால பழத்தை தோலை சீவி தோலை மட்டும் சாப்பிட்டுட்டு அசல்ல தோல் சாப்பிடுறதுங்கிறது எருமை குதிரை அது மாதிரி வச்சு தான் சாப்பிடணும் தோல் இருக்குது உம்பி இதெல்லாம் எதுக்கு போடுறது கோழிக்கு போடுறது மாட்டுக்கு போடுறது அல்லாஹால அப்படித்தான் படைச்சான் இந்த வஸ்துக்களை எல்லாம் தர்த்தீப் செய்து அல்லா படைச்சிருக்கிறான் நகன கசம்னா பைனகும் விஷத்தகும் வாழ்க்கையில அவர்களுக்கு எது எது எதற்கு எது என்று நாம் பிரித்து வைத்திருக்கிறோம் ஒரு தடவை பழனியில பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து ரொம்ப நாளைக்கு முன்னால யாரோ ஒரு ஆளு சாப்பிட்டு வடை சாப்பிட்டாரோ இட்லி சாப்பிட்டாரோ அப்படி தூக்கி எறிஞ்சு போயிட்டார் மிச்சத்தை கீழே பேப்பர் இருக்கு அதுக்கு மேல வாழை இலை இருக்கு அதுக்கு மேல சட்னி இருக்கு மிச்ச சட்னி தூக்கி எறிஞ்சு போயிட்டார் நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருந்தேன் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருந்தேன் ஒரு நாய் வந்துச்சு ஒரு நாய் வந்துச்சு நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் உண்மையிலேயே நடந்தது நாய் வந்துச்சு சட்னி பூரா நக்கிட்டு போயிருச்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆடு வந்துச்சு இலை திண்டு அது கொஞ்சம் பிறகு என்ன வந்துச்சுங்க பேப்பருக்கு கழுத வந்து கழுத வரல நான் யோசிச்சேன் கழுத வந்தா திண்டுட்டு போயிடும் இந்த பொய் சொல்லக்கூடாது கழுத வந்து வந்திருந்தா இருக்கும் நகனு கசம் நான் பைனகும் ஐஷத்தகும் இட்லி எனக்கு சட்னியில மிச்சமான நாய்க்கு அதுல இருக்கிற இலை ஆட்டுக்கு அதுக்கு கீழே இருக்கிற பேப்பர் கழுவு இப்போ ஆடு கூட இலை திங்குது அதுக்கு பேப்பர் திங்குது ஆனா வால் போஸ்டர் தான் திங்கும் மாடு கூட திங்குது ஆனா வால் போஸ்டர் திங்கும் பையனை பேசிக்கிட்டான ஒரு பையன் கிடுத்துக்கிட்டு இருந்தான் வால் போஸ்டர் அப்போ ஒரு வயசானவர் பார்த்துட்டு சொன்னாரு நல்ல பசங்களா இருக்கிறாங்களே வால் போஸ்டர் எல்லாம் இருக்கக்கூடாது அசிங்க சிங்கமா ஒட்டி இருக்குது இதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பசங்க கிடைக்கிறாங்களே இந்த காலத்துல இப்படி நல்ல பசங்க இருக்கிறாங்களே அப்படின்னு அவர் தம்பிகளா ரொம்ப சந்தோஷம் இப்படித்தான் இருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை செஞ்சீங்க பேப்பர் வால் போஸ்டர் கிழிச்சிட்டீங்க அந்த பையன் சொன்னானா அதுக்கு கிழிக்கலங்க இதுல இருக்கிற ஒரு சீன் கூட அங்க வர்றது இல்லைங்க வால் போஸ்ட்ல இருக்கிற ஒரு காட்சி கூட என்ன செய்யறது இல்லையாங்க ஒரிஜினல் படத்துல வர்றது இல்ல அதனால கிழிச்சோம் கோபத்திலே அடப்பாதிகளா இவ்வளவு ஆராய்ச்சியா பண்ணிருக்கிறீங்க அப்ப கழுதையோ அல்லது மற்றதோ பேப்பரை திங்கிது நகன் கசம் நாபைனகும் சோதர்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் அதனால நம்முடைய வேலை தஸ்ரீ அஹ்காமி ஒழுங்காக செய்தால் அல்லாஹு தன் தக்வீனி நிசாம் இந்த உலகத்தினுடைய ஏற்பாடு எது எது எந்த காலத்தில் நடக்க வேண்டுமோ அதை அல்லாஹ் நடத்தி வைப்பான் நம்மாலே நடத்த முடியாது ஹரீஷ் ஷெரீஃபிலே வந்திருக்கிறது நீங்கள் ஐந்து காரியம் செய்தால் அல்லாஹால ஐந்து காரியங்களை செய்கிறான் நீங்கள் ஐந்து காரியம் செய்வீர்களே ஆனால் அல்ல ஐந்து காரியம் செய்கிறான் முதலிலே எடுத்த உடனே சொன்னார்கள் நீங்கள் வெறுக்கத்தக்க அருவருக்கத்தக்க மானக்கேடான அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஆண் பெண் உடல் உறவுகள் சம்பந்தப்பட்ட அசிங்கமான காரியங்களை உலகத்திலே செய்தீர்களே ஆனால் உங்களுடைய மூதாதையர்கள் கேள்விப்படாத வியாதிகள் உலகத்திலே பெருகும் என்று சொன்னார் இன்றைக்கு உலகத்திலே வியாதிகள் பெருகுவது மட்டுமல்ல என் பையனை பிறந்திருக்குங்க கழுவி குளிப்பாட்டி குளிப்பாட்டுறது ரெண்டு தடவை ஒண்ணு பிறந்த உடனே கழுவி குளிப்பாட்டி இன்னொன்னு மௌத்தான பிறகு கழுவி குளிப்பாட்டி இங்க ஒரு குளிப்பாட்டு இருக்குது அங்க ஒரு குளிப்பாட்டு இருக்குது இங்கே எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க குளிப்பாட்டும் போது அங்கே எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க குளிப்பாட்டும் போது நான் ஒவ்வொரு தடவையும் குளிக்கும் போது நினைக்கிறது இப்ப நாம கழுவிக்கிறோம் சோப் போட்டு சுத்தமா தொடச்சி எல்லாம் மௌத்தான பிறகு மையத்தை குளிப்பாட்டுறாங்களே தூக்குங்க வகுத்து தடை விடுங்க பிறகு ஒருத்தர் உள்ள கையை விடுவார் இதையெல்லாம் நம்ம முதலே செஞ்சு வச்சுட்டு மௌத்தாகும் சொல்லிடுறேன் நான் எல்லாம் தொடச்சி வச்சிருக்கிறேன் மௌத்த ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முதல்ல சாப்பிடறதையும் நிறுத்திடணும் எல்லாம் நிறுத்திட்டு மௌத்தாகணும் அல்லாஹால தௌஃபிக் தந்தா அப்படி மௌத்தாகணும் அல்லாஹால தரணும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் துணியை நினைச்சுக்கிட்டு விடுறாரு விட்டுட்டு பிறகு இப்படி தூக்கிட்டு எல்லாம் பின்னால இருந்து பாக்குறாங்க தண்ணி விடுறா நாம எப்படி மறைச்சு மறைச்சு வச்சோம்ங்க அதுக்கு ஐம்பத்தாறு ரூபாய் கொடுத்து எல்லாம் ஜட்டியெல்லாம் வாங்கி போட்டோம் இப்ப எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க இருக்கிறத எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹால் ஆனா தனியா யாரும் பார்க்காம செய்யணும் சரியா ஆனால் ஒவ்வொரு தடவையும் குளிக்கும் போது ஏனென்றால் பல குளிப்பாட்டுதலை பார்க்கிறோமே அப்படி பார்க்கும் பொழுது எப்படி நம்ம ஊரில் எல்லாம் சோப்பு கரைச்சு பிறகு சீயக்கா போட்டு கரைச்சு அதெல்லாம் ஊத்தி நல்லா தேய்ச்சி பிறகு முழுசா ஒரு அத்தர் பாட்டில உடச்சு ஊத்தி வேற யாருக்கும் வயசுல ஊத்த மாட்டாங்க முழுசா ஒரு அத்தர் பாட்டில் முழுசா ஒன்னு மாப்பிளையா இருக்கும் போது ஒரு சமயம் முழுசா அத்தர் பாட்டில் தேய்ச்சா தேப்பாங்க ஏன்னா இனி இவர் மாப்பிளையாக போறது அடுத்து செஞ்சா கூட முண்ட மாப்பிளையின் பேர் இருக்கு அதனால ஒரிஜினல் மாப்பிள ஒரு தடவை ஆவாரு அப்போ ஒரு சமயம் ஒரு அத்தர் பாட்டில் போட்டா போடுவாங்க பாக்கி மவுத்தான பிறகு இந்த மையத்தோட நாத்தம் வெளியே வராம இருக்கிறதுக்காக ஒரு பாட்டில முழுசா உடச்சு ஊத்திட்டாருங்க ஆனால் அந்த அதுக்குண்டே ஒரு அத்தர் கடையில வைக்கிறது மூன்று ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா மையத்துக்கு ஊத்துற அத்தர் அதுல வாசம் மட்டும் இருக்காது பாக்கி எல்லாம் இருக்கு இப்ப சமீபத்தில் ஒரு மௌத்துக்கு போயிருந்தேன் அதிசயமான மௌத்து படுத்தார் காலையில எந்திரிக்கல போய் பார்த்தாங்க ஏழு மணி எட்டு மணிக்கு போய் பார்த்தாங்க ஒன்பது மணிக்கு போய் பார்த்தாங்க எந்திரிக்கல சரி தூங்கட்டும் விட்டாங்க பிறகு போய் கடைசியில ஒன்பதே முக்கா பத்து மணிக்கு பார்த்தா அவர் எந்திரிக்கவே இல்ல போய் தொட்டு பார்த்தா மௌத்தாயி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க ராத்திரி படுத்தார் பன்னெண்டு மணிக்கு எப்ப ரூகு போச்ச தெரியாது அந்த அந்த மௌத்துக்கு போயிருந்தேன் நான் அப்ப போகும்போது ஒரு சில மெதுவா வந்து கேட்டார் ஜனாதா குளிப்பாட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் குளிப்பாட்டி எல்லாம் வச்சு கப்பன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர் வந்து இப்படி கையை மூடிக்கிட்டு இந்த கவருக்கு கவர் கொடுக்கும்போது கொடுப்பாங்க அப்படி கவர் கொடுக்கும்போது அப்படி அது மூடி அது கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு இன்னும் கூட நம்ம பழகல அது ரகசியமா இருந்தா இருக்கு கையை முடிஞ்சு என்னடா சார் மக்காவில இருந்து வாங்கிட்டு வந்து ஜன்னத்துள் சிறுதல் ஒரு பாட்டில் ஊத்தலாங்களான்னு கேட்கிறாரு ஏன்னா விலை நூறு ரூபாய் கிட்ட ஆகுது மூன்று ரூபா எண்பத்தஞ்சு பைசா ஊத்துறது போக இந்த ஒரு முழு பாட்டில காமிச்சு ஊத்தலாங்களான்னு கேக்குறாரு எனக்கு முதல்ல புரியல இன்னும் அத்தரை ஊத்தலாங்களா ஊத்த வேண்டியதானே அதாவது இவ்வளவு விலை உயர்ந்த அத்தரை இப்படி ஊத்திடலாங்களான்னு கேக்குறாரு எனக்கு உண்மையிலே வயிறு வாயெல்லாம் இருந்துச்சு நம்ம எவ்வளவு அத்தர் தடவை இருப்போம் இந்த ஒரு பாட்டில் ஊத்துறதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஆக வாங்குறதும் அப்படித்தாங்க அதுக்குன்னு ஒரு மல்லு துணி விக்குது யாராவது பாலிஷ்டு போடுவாங்களா சோதர்களை வாழ்க்கையை முடிப்பதற்கு முன்னாலே சிந்திக்க வேண்டும் ஒரு நேரம் வருகிறது அந்த நேரத்துக்கு முன்னாலே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அறுத்தமுள்ளதாக ஆக வேண்டுமானால் அல்லாவிற்கு பொருத்தமான வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படியானால் இந்த உலகத்தினுடைய சகல ஏற்பாடுகள் நமக்கு தோதுவாக நடக்கும் என்பதிலே சூழ்நாய் சொன்னார்கள் விபச்சாரத்தினுடைய முன்னோடிகளான காரியங்கள் இந்த உலகத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நடக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு மூதாதையர்கள் கேள்விப்பட்டிருக்காத வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு எப்படி எப்படி வியாதி வருகிறது சொல்ல போனால் இன்றைக்கு வருகிற வியாதிகள் இருக்கிறது இதுவெல்லாம் நம்முடைய தவறான காரியங்கள் இன்றைக்கு விபச்சாரம் என்பது நாட்டிலே ஏதாவது விலை கொடுத்து தேட வேண்டிய ஒரு பொருளா அது நம்மை தேடி வருகிறது சும்மா பஸ்ல போய்கிட்டு இருந்தாலே போதும் எல்லா வகையான பாட்டும் கேட்டுக்கலாம் எல்லா வகையான போஸ்டும் பார்த்துக்கலாம் சொன்னார்கள் ஒரு பெரியார் சொல்லி இருக்கிறார் யார் என்று ஞாபகம் இல்லை ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை பின்புறத்தில் இருந்து பார்த்து ஒரு ஆண் மகிழ்வானை ஆனால் அவருடைய நாற்பது வருஷம் இவ்வாறு தழிந்து போகும் என்று இன்னைக்கு பஸ்ல அதுல இதுல உட்கார்ந்து பின்னாலே தெரிகிற கயிறுகளை பார்த்து ரசிப்பது இருக்கிறதே அந்த கயிறுகள் தூக்கு கயிறுகள் சகோதரர் பார்வையை பாதுகாப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல பார்வை நம்முடைய கட்டுப்பாட்டிலே உள்ளதல்ல பார்வை நம்முடைய இஷ்டத்திலே உள்ளதல்ல எதுவரை நாம அதை தாழ்த்தி வைக்க மாட்டோமோ எதுவரை நாம அதை குளித்து வைக்க மாட்டோமோ எதுவரை நாம் வேண்டாம் என்று நினைக்க மாட்டோமோ இன்னொரு இடத்திலே இருக்கிறது இன்னொரு அதிசாக இருக்கலாம் சொன்னார்கள் ஒரு தடவை ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது நான் பார்க்க கூடாது என்னுடைய அல்லாஹும் என்னுடைய ரசூலும் இதை தடுத்திருக்கிறார்கள் இதை வெறுத்திருக்கிறார்கள் ஆகையினால் நான் பார்க்க கூடாது என்று அவர் தன்னுடைய பார்வையை திருப்புவாரே ஆனால் அல்லாஹு தலா தன்னுடைய இபாதத்திலே ருசியை காண்பிப்பார் செய்யும் போது ருசி வரணும் இன்னைக்கு நம்ம செய்யும் போது ருசி வர்றதில்லை இபாதத் செய்யும் போது செய்து பழக்கப்பட்டவர்கள் கூட சரி செய்து பழக்கப்பட்டிருக்கிறோம் பள்ளிக்கு போறது அப்படியே வந்தோம் பள்ளியில அவசர அவசரமா தக்பீர் கட்டணும் அவசர அவசரமா ருக்கு செய்தோம் அவசரமா சஜிதா செய்தோம் அதீசில வந்திருக்குது கோழி கொத்தர மாதிரி சஜிதா செய்வார்கள் கோழி கொத்தறது எப்படி கொத்துங்க அப்படி அப்படி அப்படி அப்படி ஒரு செகண்ட் கூட அங்க நிக்காது கோழி கொத்தற மாதிரி நம்ம சரிதா செய்யற பேராக நின்று பாருங்க யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம உண்மையிலே அப்படி செய்யறோம் நெத்திய வச்சோம் கைய வச்சோம் கொஞ்ச நேரம் இருந்தோம் சுபகான ரப்பியல் ஆனா என்னுடைய அல்லா மிக தூய்மையானவன் மிக பரிசுத்தமானவன் மிக உயர்ந்தவன் என்றெல்லாம் நினைக்கிறதுக்கு நமக்கு எங்க நேரம் இருக்குது பூரா சுபகான ரப்பியல் ஆலா சொல்றது கூட நேரம் இல்லை சுசுனோ சத்தம் வருதே தவிர பூரா சுபுஹான ரப்பியல் அலா சோதர்களே இன்றைக்கு நடந்த பூரா நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்திருக்கலாம் அல்லது இந்த மாலை நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கலாம் நீங்கள் இந்த பூரா விஷயங்களை கேட்டு அமல் செய்வீர்களோ இல்லையோ ஒன்றே ஒன்று தொழுகையிலே நான் ஓதும் பொழுது நான் தொழுகிறேன் என்ற நினைவுடனே நான் என்ன ஓதுகிறேன் சுபஹான் ரப்பியல் அதீம் சுபஹான ரப்பியல் அதீம் மூணு தடவை சுபஹான ரப்பியல் அதீம் சொல்லுகிறேன் அல்லாஹுவை நினைத்து சொல்லுகிறேன் நினைவோடு சொல்ல வேண்டும் அதே மாதிரி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்ட வேண்டும் சொல்லும் போது நினைவு இருக்கணும் போகும்போது நினைவு இருக்கணும் இந்த ஒன்றையாவது இன்சா செய்ய ஆரம்பித்தால் அடுத்த அடுத்த அமல்களை செய்வதற்கு அல்லா தௌஃபிக் தருவான் என்று நம்பிக்கை இருக்கிறது இன்சா செய்ய முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே இந்த அதிசலை சொன்னார்கள் நீங்கள் வியாதியை உலகத்திலே சந்திப்பீர்கள் எப்படிப்பட்ட வியாதி சோதர்களை என்று அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை இரண்டுமே ஏராளமாகவும் தாராளமாகவும் எண்ணி முடிக்க முடியாமையும் விரலால் ஒன்று இரண்டு என்று எண்ணியும் முடிக்க முடியாது மனதால் எண்ணியும் முடிக்க முடியாது அந்த அளவு விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள் எங்கேயாவது சமீபத்தில் ஒரு எங்க போய்கிட்டு இருந்தேன் பார்த்தா ஒரு எலும்பு முறிவு வைத்தியசாலை எலும்பு முறிவு வைத்தியசாலைக்கு அங்க போர்டு போட்டிருக்கு அது ஒரு எலும்பு அது ஒண்ணு கட்டு போட்டு போர்டு போட்டிருக்கு கட்டை பார்த்துட்டு மேல பார்த்தா ஒரு பொம்பளை எலும்பு முறிவு வைத்தியசாலைக்கு கூட பொம்பளை படம் தான் போடணுமா பொம்பளைக்கு தானே எலும்பு முறியும் எங்க எலும்பு முறிஞ்சதை போட்டா போதும் தானே எலும்பு முறிஞ்ச நிலையில கூட பொம்பளைய பாக்குற ஆர்வம் உனக்கு விடலைன்னா என்னைக்கு முன்னுக்கு வரப்போகுது எலும்பு முறிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போறோம் கூட இதை விட அதிசயம் என்ன ஆஸ்பத்திரியில அங்க கியூல உட்கார்ந்து இருக்கும்போது வரிசையா சேர போட்டு எல்லாரும் வியாதிஸ்தர்கள் அப்படியே பார்த்து ரசித்து மகிழ்ந்த அல்லா என்ன சொல்றீங்க அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை டாக்டர் கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா இது முடிஞ்சுக்கட்டும் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அது முடிஞ்சுக்கட்டும் சோதர்களை வாழ்க்கையில என்ன சோதனை எந்த புஸ்தகத்தை எடுங்கள் எந்த நூலை எடுங்கள் எந்த நாளிதழ் வார இதழ் மாத இதழ் எதுவானாலும் சரி கண்ணியமான இதழ்கள் கூட விற்பனையாக வேண்டுமானால் கேவலமான செக்ஸ் படங்கள் இதிலே இருந்தே ஆக வேண்டும் செக்ஸ் என்பது புனிதமானது சகோதரர்களை ஆண் பெண் உறவு என்பது புனிதமானது ஆண் பெண் உறவென்பது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தல் லுக்மத ஃபீ மனைவியினுடைய வாயிலே ஒரு சோறு வாய் ஒரு பிடி சோறு எடுத்து வைத்தால் மனைவிக்கு சோறு ஊட்டி விட்டால் அது கூட விவாதத்துக்கு என்ன சவாபம் அது கிடைக்கிறது என்று சொன்னார்கள் ஆனா இன்றைக்கு நாம துனியாவும் அனுபவிச்சதில்லை ஆகரத்தையும் அனுபவிக்கிறது இல்லை ஆசை மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் இதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள போறாரு இவரு போறாரு அந்த அம்மா நிக்குது அங்க பார்த்த உடனே வந்துட்டியாக்கம் வேணுமா தேவையா சோதர்களே சலாம் சொல்லி பழகாட்டா இதுதான் வரும் நாம போன உடனே சொல்லுவோம் ஒருத்தர் சொன்னார் இங்க பயான்ல சொல்லிக்கிட்டு இருந்தார் நமக்கு வேண்டிய ஒரு ஒருத்தர் முன்னால பயான்ல போன உடனே இவர் பயான் கேட்டு போனாராம் சலான் சொல்லணும் சரி இன்னைக்கு போய் சலான் சொல்லணும்னு போனாராம் போன உடனே மனைவிக்கு இதுவரைக்கும் சலான் சொன்னது இல்லை வீட்டுக்குள்ள நடந்து அஸ்லாம் அலைக்குண்டாரு சலாம் கிடக்கு சலாம் நேற்று திட்டின திட்டுக்கு நீங்க தள்ளாம வேற பதில் சொல்லல நேற்று அந்த முறை முறைச்சு இன்னைக்கு என்ன சலாம் அவர் பயான்ல சொன்ன கேட்டேன் இங்கே இன்னைக்கு உலகத்துல இப்படித்தான் நடக்குது வீட்டுக்குள்ள போனோம் சந்தோஷமா இருந்தோம் ஹதரத் ஆயிஷா கூட ரசூல்லா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க ஹதரத் ஆயிஷா கூட எவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க இதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல நேரம் இல்லை இப்ப தேவையும் இல்லை உண்மையிலே கணவன் மனைவியினுடைய சந்தோஷம் சரி சண்டையும் வரலாம் வீட்டுல வராதுங்கிறது இல்லை ஒரு தடவை ரசூல்லா வீட்டுக்கு போனாங்க அதுல தாய்ஷா இருந்தாங்க போனோம்னா அவங்களுக்கு தலைவலி சொன்னாங்க வார என்னுடைய தலைக்கு வந்து விட்ட வேதனையே அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சொன்னாங்க நான் எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு அதாவது நான் மௌத்தா போயிருவோம் போல இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க இப்ப ரசூல்ல என்ன சொன்னாங்க தெரியுங்க லவ்கான லாக்கி அப்படி நடக்குமானால் அதுலக்கி ஓ உசல்லி அலைக்கு நான் உனக்கு தொழுக வைப்பேன் உனக்கு துவா செய்வேன் சொன்னாங்க ஆயிஷாட்ட சொல்ல அப்படி ஒரு சமயம் நடந்துட்டால் வார ஐசான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சொன்னாங்க ஒரு சமயம் அப்படி ஆயிட்டா நான் இருக்கிறேன் உனக்காக துவா செய்வேன் நான் இருக்கிறேன் உனக்கு தொழுக வைப்பேன் ரசூல்லா தொழுவிக்கிற எவ்வளவு பெருக்கு சந்தோஷப்பட்டிருக்கணும் அதில் தாயிஷா வா சூக்குலையா ஆஹா அப்படியா நீங்க நினைக்கிறீங்க அப்படி நான் மௌத்தாயிட்டால் லக்குந்த நீங்க ஆயிருப்பீர்கள் மோரிசம் தி பாதி அஸ்வாய்க்க நான் மௌத்தா என்னை அடக்கிட்டு வந்து அன்னைக்கு ஒரு புது பஞ்சாதி கட்டி அன்னைக்கு ராத்திரி அந்த பஞ்சாதியோட இருப்பீங்க போல இருக்கு நான் மௌத்தாயிட்டா இன்னொரு கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு உங்களுக்கு முதல் இரவா இருக்கும் போல இருக்கு அதைத்தான் அந்த தான் நீங்கள் அப்படியே நான் மௌத்தாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் போல இருக்கிறது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சு கணவன் மனைவிக்கு வர்ற விஷயம் தான் சில விஷயங்கள்ல பிணக்குகள் ஏற்படலாம் கணவன் மனைவியினுடைய பிணக்கிலே தோற்றவர் தான் ஜெயித்தவர் கணவன் மனைவி பிணக்கிலே தோற்றவர் தான் ஜெயித்தவர் ஆனால் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுவது எப்படி என்ற கலையை நாம் புரிஞ்சு கொள்ளணும் இல்லைன்னா வீட்டுக்குள்ள போன உடனே வெளியிருந்து வந்து யாரோ ஒரு சொன்ன மாதிரி மனைவி என்பவள் சகல துன்பத்திலும் பங்கு கொள்ளக்கூடியவள் ஆனால் துன்பம் வருவதே அவளால் தான் மனைவி என்பவள் சகல துன்பத்திலும் பங்கு கொள்ளுகிறவள் ஆனால் துன்பம் வர்றதே யாரால இன்னொருத்தன் சொன்னா எனக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு எல்லா தோஷமும் போயிருச்சு சந்தோஷமும் சேர்த்து எல்லா தோஷமும் போயிருச்சு சந்தோஷமும் சேர்த்து உண்மையில சொல்லக்கூடியவர்கள் உலகத்திலே இருக்கிறார் சகோதரர்களை இன்னொருத்தர் யாரோ எங்கேயோ சொல்லி கேட்டது ஞாபகம் எங்க ஞாபகம் இல்லை வந்து மனைவி எப்படி தாயார் எப்படி உண்மையில வாழ்க்கையில நடக்கிறதுனால இந்த குடும்ப பிரச்சனை கொஞ்சமாவது பயான்ல சேர்க்கலன்னா அந்த பயானே வந்து சும்மா அப்படி உப்பு போடாத ரொட்டி மாதிரி இது மாதிரி பிரச்சனை கேட்கறதுல ஒரு சந்தோஷம் இங்கேயாவது பொம்பளை திட்டிக்கலாமே வீட்டுல போய் சொல்ல முடியல இங்கேயாவது நம்ம திட்டுறது இல்லை ஏதோ அஜர்த்து திட்டுறாரு நம்ம காதல கேட்டு சந்தோஷம் ஒரு கல்யாண வீட்டுல சாப்பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க மண்டபத்துல இவர் தடுக்கி விழுந்துட்டார் யார் புருஷன் அம்மாவும் பஞ்சாதியும் கூட அம்மாவும் பஞ்சாதி கூட இவர் போனவர் என்ன செய்தார் தடுக்கி விழுந்துட்டார் தடுக்கி விழுந்த உடனே அம்மா பிறந்த மகனே விழுந்துட்டியான்னு தூக்கி நிறுத்தி எல்லாம் சேர்ந்தோன்னு இப்படி பஞ்சாதி பார்த்தாரு ஏன் கண்ணு கொடரியிலையா இருக்குது நாலு பேருக்கு முன்னால அம்மாவோட பாசம் அப்படி இதுவும் நம்ம மரியாதை காப்பாற்றத்தான் ஆனா முறைதான் வேற இப்ப நம்ம என்ன செய்வோம் தெரியாம நம்ம மன்னிப்பு கேட்கணும் தேவையா நடக்குதான வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்கள்லையும் அதனாலதான் மௌலானா தனவிராம் சொல்லாலே எழுதியிருக்கிறாங்க நமக்கு மட்டும் இந்த அனுபவம் இல்லை மௌலானா தனவே எழுதியிருக்கிறாங்க மனிதனை திருத்தக்கூடிய ஷேகுகளில பெரிய ஷேக் அவருடைய மனைவிதான் மனிதனை திருத்துற ஷேகில் பெரிய ஷேக் யாரு மனைவிதான் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகுதான் ஒன்னா வந்துகிட்டே இருக்கான் பாதுகாத்து ஆக சகோதரர்களே குடும்பமாகட்டும் மனைவியாகட்டும் இன்றைக்கு இந்த அதாவது ஆண் பெண் பால் பால் உறவு ஆண் பெண் உறவு இருக்கிறதே ஆண் பால் பெண்பாலுடைய இந்த உறவு இருக்கிறதே புனிதமானது அது இபாதத்துடைய மக்கள் அதற்கு இபாதத்து உண்மையிலே இபாதத்துடைய அந்தஸ்து இருக்கிறது அங்கே ஆரம்ப அது அதாவது ஒரு பெண்ணுடனே இருக்க ஆரம்பிப்பதிலிருந்து சுண்ணத்தான முறைகளை பின்பற்றுவாரே ஆனால் அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹத்தாலா தருகிறான் அதைத்தான் சொல்ல வந்தேன் சத்தன் லுக்மத்த சொல்லா சொன்னாங்களே மனைவிக்கு ஊட்டி விடுவதற்கு சவாபு சபாப் இருக்குது இப்ப போய் நம்ம மனைவிக்கு ஊட்டிய விட முடியும் யாராவது ஊட்டி விட்டு ஊட்டிக்கு கொண்டு போய் வேண்டாம் விட்டுட்டு வரலாம் ஊட்டி விட முடியாது அப்படி ஒரு சுகம் நம்ம பார்த்ததே இல்லை ஏதோ ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சே தவிர இப்ப ஒன்னு ஒண்ணு பார்த்தா பூனை எலி மாதிரி இதை இப்படி அதை அப்படி பார்க்க ஏதோ அப்படி இப்படி நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சோதர்களை நான் அடிக்கடி சொல்லுவது நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கவில்லை வாழ்க்கையை அதாவது கடத்தி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கவில்லை வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையும் அனுபவிக்க தெரியவில்லை மறு உலக வாழ்க்கை சோதர்களே ஆனா இந்த உலகத்தினுடைய கணவன் மனைவி வாழ்க்கை எவ்வளவு புனிதமானது உயர்ந்தது நிகர் இல்லாதது மகத்துவமிக்கது அதற்கு ஈடுமில்லை இணையமில்லை கணவன் மனைவியுடைய வாழ்க்கை ஏன் இப்படி நான் சொல்றேன் தவறுல கொண்டு போய் ஒரு மூமின் அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொன்ன உடனே முன்கர் நக்கீர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா நூம் கனவுத்தில் புதுமாப்புள்ள போல தூங்கு முழுத்திராத முடிச்சா பொம்பளை பக்கத்துல இருந்து புதுமாப்பிள்ள போல அங்க கூட உதாரணம் சொல்லும் போது புதுமாப்பிள்ளையை அதிசலை வந்திருக்கிற சகோதரர்களே நூம் கனவுமத்தில் அருஸ் அப்படிப்பட்ட உயர்தரமான வாழ்க்கை கூட ஒழுங்காக நடத்த தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் மார்க்கத்தை பின்பற்றுவதுதான் காரணம் மார்க்கத்தை பின்பற்றாத யாரும் உலகத்திலே சுகமாக இருந்ததாக வரலாறு இல்லை இனி இருக்க போவதில்லை ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருந்தான் நான் தாண்டா இந்த ஊருக்கு ராஜா அவன் சொல்றான் குடிச்சிட்டு கோமனத்தை காணான் அவன் என்ன சொல்றான் நான் தான் இந்த ஊருக்கு ராஜா வாங்கடா எல்லாம் காலில் விழுங்கடா அவன் பேசுறதே புரிஞ்சுக்கலாம் பஸ்ல சில சமயத்துல பேச அப்ப எல்லாம் கப்சிப்னு ஆயிடுவாங்க ஏன்னா இவன் போனா தள்ளு பாதி நொல்லு அதுக்கு மேல அதனால யாரும் பேச மாட்டாங்க அவன் நினைக்கிறான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறான் குடித்தவனுடைய நேரம் தெரியும் அந்த பொழுது விழுந்த பிறகு அவனுக்கு என்னென்ன உணர்வுகள் தோற்று போய் விடுகிறான் அந்த உணர்வுகளிலே அவன் தோல்வி அடைகிறான் என்பது அவனை கேட்டு பாருங்கள் அவனுக்கு தெரியும் கல்லிலே சுகம் இல்லை சுகம் இருப்பதாக ஒரு கற்பனை சுகம் இருப்பதாக ஒரு கற்பனை எந்த பாவத்திலும் உண்மையான சுகம் கிடையாது சுகம் இருப்பதாக ஒரு கற்பனையை தவிர வேறொன்று கிடையாது பாவம் செய்து சுகமாக இருந்தவர்கள் பிறக்கவும் இல்லை பிறக்கப் போவதும் இல்லை சோதர்களே எனவே இந்த ஆண் பெண்ணுடைய விவாகங்களாக இல்லாமல் அது விகாரங்களாகவும் அந்த விவாகங்கள் விகாரங்களாகவும் விவாகங்கள் விவகாரங்களாகவும் ஆகிவிடுமானால் சந்தோஷத்தை சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது மாறாக வாழ்க்கையிலே துன்பம் வரும் அந்த துன்பத்திலே முதலிடத்தை பிடிப்பது வியாதி எத்தனை வியாதிகள் ஒரு காலத்திலே வியாதிகள் வந்தால் போகும் இந்த காலத்திலே வருகிற வியாதி எதுவுமே போகாது எல்லா டாக்டர் சொல்லிடுவாங்க கொலஸ்ட்ரால் வந்துருச்சா போகாது மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் பிபி வந்துருச்சா போகாது லோ பிரஷர் ஹை பிரஷர் சொல்லுங்க நான் சொல்றதுல ஏதாவது போகுமாண்டு இந்த வியாதி எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதா அப்படித்தான் ரெண்டு பேர் பேசிக்கும் போதே ஒரு அம்மா கேட்டாங்களாம் இன்னொரு அம்மாட்ட ஏன்னா எல்லாத்துக்கும் உலகத்துல நீங்க சர்க்கரைக்கு என்ன செய்யறீங்க சர்க்கரைக்கு என்ன செய்யறீங்க அந்த மாதிரி ரேஷன்லயே வாங்கிக்கிறேன் காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிடுங்க இப்ப காலையில் எந்திரிச்ச உடனே பாவக்காய வாயில வச்ச வாழ்க்கை கசந்து போகாதா சர்க்கரைக்கு மருந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ மருந்துகள் சொல்லப்படுது ஆனா அப்படி அந்த மருந்தை எல்லாம் சாப்பிட்டா இன்னொரு பத்து வருஷம் இருக்கிற நான் பத்தே மாசத்துல மூத்தாயிருக்கேன் அவ்வளவு மருந்துகள் ஆனா எல்லாரும் பிரியத்தில் சொல்ற மருந்து தான் சர்க்கரை போகாது கொலஸ்ட்ரால் போகாது பிபி போகாது இது எல்லாத்த விட எய்ட்ஸ் வந்துட்டான் இது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது இந்த எய்ட்ஸ் எப்படி வருது முதல்ல ஆப்பிரிக்காவில பச்சை குரங்குல இருந்து தான் மனுஷனுக்கு வந்துட்டான் பச்சை குரங்குல இருந்து மனுஷனுக்கு வந்துட்டான் குரங்கிலிருந்து மனுஷனுக்கு எப்படி வியாதி இருந்துச்சு நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாது அதனால சொல்லல அது அவ்வளவு அசிங்கமான விஷயம் ஆகியனால சொல்லல அது எப்படி வந்துச்சுன்னு யாராவது தெரியணும் அவசியப்பட்ட இன்னொரு தடவையில கேளுங்க சொல்லுங்க அப்படி அந்த பச்சை குரங்கிலிருந்து மனுஷனுக்கு வந்துச்சு பிறகு அதுக்கு ஆரம்பத்துல என்ன பேர் இருந்துச்சு சொன்னா கிரிட் என்று பேர் இருந்துச்சு எய்ட்ஸுக்கு கிரிட் என்று பேர் இருந்துச்சு கிரிட்ங்கிறது ஜேர் எய்ட்ஸ்ல இருந்து வந்தது ஆணு ஓரின சேர்க்கையில் இருந்துதான் அது உற்பத்தியானது அந்த வியாதி இன்றைக்கு உலகத்திலே இந்த வியாதி வந்திருக்கிறது என்று சொன்னால் எய்ட்ஸ் வியாதி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஓரின சேர்க்கையின் காரணமாக ஆண் பெண் அந்த சேர்க்கையின் காரணமாக அது வருகிறது ஆண் பெண் ஓரின சேர்க்கையின் காரணமாக வருகிறது என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு உலகத்தை பயமுறுத்திக் கொண்டிருக்கிற தீர்ந்தே போகாது அதற்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வியாதி எய்ட்ஸ் என்ன ஏற்படுகிறது எல்லோரும் ஆராய்ச்சி செய்து சொல்லி இருக்கிறார்கள் ஹெச்ஐவி கிருவி உடம்பிலே போய்விடுகிறது ரத்தத்தின் மூலமாக அல்லது இந்திரியத்தின் மூலமாக இது போன்று பிசுபிசுப்பும் வலுவழுப்பு உள்ள பொருட்களின் மூலமாக அது மனித ரத்தத்திலே போய் கலந்து வெள்ளை அணுக்களிலே வியாதிகளை எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ள அந்த டி போர் என்ற கிருமிகளை அது அழித்து விடுகிறது எந்த வியாதியும் எதிர்க்கிற சக்தி இவனுடைய உடம்பிலே இருக்காது நாளடைவில் அவனுடைய உடல் மெலிந்து போகும் சக்தி இழந்து விடுவான் அவன் செத்து போய் விடுவான் ஏய் சிறோய் தாழ்த்தப்பட்டவர் தீண்டாதவர்கள் தீட்டத்தகாதவர்கள் என்று கருதப்பட்ட வியாதி எல்லாம் ஒரு காலத்திலே இருந்தது இன்றைக்கு எய்ட்ஸ் யாருக்காவது இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் யாரும் பக்கத்திலே கூட போக மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு வியாதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இதற்கு ஒரே காரணம் அல்லாஹினுடைய சட்டங்களை புறக்கணித்து அசூசியான காரியங்களை ஆகுமான காரியங்களை போல செய்து கொண்டிருக்கிறார் அசூசியான காரியத்தை அசூசியான காரியமாக செய்தால் தவறில்லை அசூசியான காரியத்தை ஆகுமான காரியத்தை போல அதை பார்ப்பது ஆகும் அதை ரசிப்பது ஆகும் அதை கேட்பது ஆகும் ஒரு பெண்ணை பாடவிட்டு ஒரு பெண்ணை ஆடவிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கையாமத்திலே திண்டாட்டம் இது நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா உலகத்திலே அதை பார்ப்பது இது மட்டுமல்ல உலக அழகியில் போட்டு நடக்கிறதாம் இந்த அழகியை தேர் செய்வதற்கு ஆண்கள் போகுகிறார்களாம் தேவையா இது யார் அழகாக இருந்தால் என்ன இல்லாமல் போலால் என்ன அவளுடைய அங்கங்களை அளவெடுத்து மார்பை அளவெடுத்து தொடையை அளவெடுத்து நான் சொல்ல வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் ஆனால் மனித சமுதாயத்தில் இவ்வளவு அறிவிழந்து போயிருக்கிறது என்பதை சிந்தியுங்கள் சோதர்களே ஒரு ஆணுக்கு தன்னுடைய உணர்வை என்ன கொடுத்திருக்கிறான் ஆனந்த உணர்வை தந்திருக்கிறான் இந்த உலகத்திலே பெண்ணோடு அல்லாஹுவோடு சேர்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹுவினுடைய தீனை நிலைநிறுத்தக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே உற்பத்தி செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்த சக்தியை அந்நிய பெண்களை பார்த்து அவர்களை ஆடவிட்டு அவர்களை பாடவிட்டு இவர்களுக்கு கொண்டாட்டம் ஏற்பட்டு இப்படி நடந்து கொண்டிருப்பது இந்த உலகத்திலே அழியாத வரை நிச்சயமாக இந்த உலகத்திலே வியாதிகள் பெருகிக் கொண்டே போகும் சகோதரர்களை எய்ட்ஸ் என்பது வியாதிகளுடைய எல்லை அல்ல எய்ட்ஸ் என்பது வியாதிகள் ஆரம்பித்திருக்கிறது இனியும் புதிய புதிய வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும் மூதாதையர்கள் கேள்வி கூடப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சுருந்தாய் சல்லல்லா சொன்னார்கள் ஆகையினால இன்றைக்கு வியாதி குறைஞ்சிருச்சு பெருமைப்பட வேண்டிய காரியம் என்னன்னா வியாதிகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு வியாதிகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு ஆஸ்பத்திரி எல்லாம் மூடிட்டாங்க டாக்டருக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னா அது பெருமைப்படுற காரியம் ஆனால் டாக்டருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா குறைஞ்சிருக்கிறதாங்கிற கேள்வி அப்புறம் இருக்கட்டும் மதிப்பு எந்த தொழிலுக்குன்னு சொன்னா என் மகனை அதுக்கு தான் சொல்ல வந்தேன் பிறந்து குளிப்பாட்டி அப்பதான் கையில கொண்டு வந்து கொடுக்கறாங்க அப்பவே இவர் முயற்சிக்கிறார் அப்பவே இவர் என்ன பாக்குறாருங்க மகன் அப்படி பெருசாக்கி எல்லாரும் பண்ணி அப்படி அவர் கழுத்துல ஒரு ஸ்டெலாஸ்கோப் மாதிரி அவர் வச்சு பாக்குற மாதிரி மகனை என்ன அவன்கிட்ட கேட்டாலும் சொல்லுவான் எல்கேஜி படிக்கிறான் இப்பதான் ABCD M B B S அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஏ பி சி இப்ப இவன் என்னடா ஆக வேண்டி டீச்சர் அப்பயே கேட்டு பழக்கிறாங்க என்னடா ஆகவே டாக்டர் உலகத்திலேயே ஆகப்பெருமை டாக்டர்களுக்கு என்று சொன்னால் உலகத்திலேயே ஆக அதிகம் வியாதிகள் என்று அர்த்தம் இல்லையா அதற்கு வியாதிகள் என்று அர்த்தம் இல்லையா ஆகையினாலே வியாதிகள் பெறுவதற்கு காரணம் உலகமே காது திறந்து கேட்டுக்கொள் வியாதிகளை தீர்க்க வேண்டுமா வியாதிகளை அழிக்க வேண்டுமா வியாதிகளை முடிக்க வேண்டுமா ஒரு வழிதான் ஒரே ஒரு வழிதான் அனாச்சாரங்களை ஆபாசங்களை அசூசைகளை ஆண் பெண் உடலுறவு சம்பந்தப்பட்ட செக்ஸ் அசூசைகளை ஒழிக்க முயற்சி செய்யுங்கள் ஆனா இன்றைக்கு உலகத்தில் அது சொல்லுகிற தரத்திலே கூட இல்லை அதை சொன்னா அதெல்லாம் பாவம் சொன்னா அவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க அஜரத்து பாவம் அவங்க செய்யறது பாவம் சொன்னா பூரா அஜரத்தே தலையிலிருந்து கால வரைக்கும் பாவம் சோதர்களை இப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே அதற்கு ஒரு மாற்று நிலை உண்டாக்க வேண்டும் என்று அவசியம் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்து சொன்னார்கள் எங்கே அடுத்து சொன்னார்கள் எங்கே அளவு நிறுவையிலே குறைவு செய்யப்படுகிறதோ மோசடி செய்யப்படுகிறதோ அங்கே பஞ்சமும் பட்டினியும் வரும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு உலகத்திலே பஞ்சம் முடிந்து போய்விட்டதா பட்டினி முடிந்து போய்விட்டதா பெரிய பெரிய நாடுகளிலே எந்த நாடுகளிலே பசுமையை தவிர வேறொன்றும் இல்லையோ இங்கிலாந்திலும் அது அதற்கு அருகிலே இருக்கிற பிரான்ஸ் இது போன்ற நாடுகளில் எல்லாம் பசுமையை தவிர வேறொன்று பார்க்க முடியாது எப்படி நம்ம ஊர் பக்கம் இந்த தாராபுரம் இந்த ஈரோடு கோயம்புத்தூர் ஈரோடு இல்ல அதுக்கு முன்னால் உள்ள இடங்கள் அது மாதிரி இன்னும் பல இடங்கள் இருக்கு அந்த ரோட்டுகள்ல போனா வெறும் புழுதிதான் இருக்கும் வேற ஒண்ணுமே இருக்காது பூரா கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரே பாலைவனம் எந்த புல்லு கூட முளைச்சிருக்காது அது மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா நம்ம நாட்டினுடைய சரித்திர தரித்திரமே இதுதான் நம்ம தரித்திர சரித்திரமே இதுதான் வெயில் அடிச்சா புழுதி பறக்கும் மழை பெய்ஞ்சா சேரா போகும் வெயில் அடிச்சா புழுதியா பறக்கும் பஸ் போச்சுன்னா பின்னால போய் பாருங்க சைக்கிள்ல ஸ்கூட்டர்ல பூரா புழுதி முகத்துல தான் அடிக்கும் சரி மழை பெய்ஞ்சா உள்ள விட்டா என்ன செய்யறோம் இப்போ கால் உள்ள போயிட்டு இருக்கும் சைடுல போனா என்ன ஆகும் அந்த பஸ் அப்படி தண்ணியில அடிச்சா சல்லுன்னு எங்க வந்து அடிக்கும் வாய் கொஞ்சம் திறந்திருந்தா உள்ள போயிடும் நான் ரொம்ப ரசிக்கிற காட்சியில ஒரு காட்சி பெரியவங்களும் சரி மாணவர்களும் சரி மழை பெஞ்சிருக்கணும் ரோட்ல தண்ணி நிறைய இருக்கணும் அங்க இருந்து பஸ் வரணும் வேட்டி தூக்கிட்டு கொடைய பிடிச்சுக்கிட்டு ஒரு மாட்டு பின்னால போய் நின்று குதிரை பின்னால போய் நின்று எது அந்த பஸ் அடிக்காம இருக்கணுமா அவன் என்ன பண்ணுவான்னா கரெக்டா அங்க இருந்து ஒரு பஸ் வரும் இவன் சல்லன் இப்படி திரும்பி ஒரு அடி அடிச்சிட்டு போயிடுவான் இப்ப லுங்கி ஹராப் துப்பா ஹராப் எல்லாம் ஹராப் எங்க போறது அவனை போய் திட்ட முடியுமா அவனும் போயிட்டா பஸ் போயிட்டே இருக்குமே நம்ம நாட்டுடைய தரித்திர சரித்திரம் இது இப்படித்தான் இருக்கும் நம்ம நாட்டுக்குண்டே ஒண்ணு இருக்கு அல்லாஹத்தால வச்சிருக்கிறான் இப்ப நம்ம நாட்டுக்கு தான் சொல்றது வளரும் நாடுகள் நம்ம நாடெல்லாம் வளரும் நாடு மேலை நாடுகள்லாம் வளர்ந்த நாடு இது வளரும் நாடு என்ன அர்த்தம் இனி வளரும் வளரும் நாட்டுக்கு அர்த்தம் என்னங்க இனி வளரும் அப்ப இதுவரைக்கும் வளரல இனி எப்பாவது வளரும் இது வளரும் நாடுகள் வளரவே வளராது இது இப்படித்தான் இருக்கும் நம்ம இன்னொரு நாட்டை கை நீட்டிக்கிட்டு தான் இருக்கணும் நமக்கு சொந்தமாக சகோதரர்கள் உலக ரீதியிலே கூட நமக்கு வாழ்க்கை நடத்த தெரியவில்லை சாதாரண சின்ன நாடு ஜப்பான் இருக்கிறது அந்த நாட்டிலே தொழிலே எவ்வளவு பெரிய மின்னோட்டம் முன்னேற்றம் அமெரிக்காவிலே போய் பார்த்தால் ஜப்பான்காருக்கு தான் அங்கே மதிப்பு இங்கே இந்தியாவிலே ஓடுகிற மாருதி கூட ஜப்பானிய அதாவது கூட்டுறவிலே செய்யப்பட்ட கார்தான் இது போன்று அவர்கள் முன்னேறிக் கொண்டே போகிறார்கள் பொதுவாக மனிதர்களுக்கு குணங்களை படைக்கும் போது அல்லாஹால வித்தியாசமாக படைத்திருக்கிறார் என்பது உண்மை என்பதை நாடுகளிலே சுற்றி பார்க்கும்போது தெரியும் ஜப்பானியர்களை பொறுத்தவரை தங்க வேலை உண்டு தங்க நேரம் உண்டு மற்றவங்களை பத்தி புறம் பேசுறதோ அது பேசுறதோ மற்றவங்களுடைய வேலையில குறுக்கிடுறதோ இதுவெல்லாம் இயற்கையாகவே பழக்கத்திலே இல்லை ஆனா நம்மகிட்ட எப்பவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பவெல்லாம் தெரியுங்களா அவரு அந்த சித்தையங்கோட்டை அஜர்த்து அப்படியே வருவாரு அப்படின்னு ஆரம்பிச்சா பொழுது போறதும் தெரியாது நேரம் போறதும் தெரியாது ரெண்டு பேர் உட்கார்ந்தா பேசுறதே கீபத்து தான் கீபத் எவ்வளவு பெரிய பாவம் விபச்சாரம் செய்வதைப் போல அதுவும் யாருடனே சொந்த பெற்றெடுத்து தாயுடனே விபச்சாரம் செய்வது என்ன தேவை அடுத்தவர்களை பற்றி பேசுவது நமக்கு என்ன அவகாசம் இருக்கிறது தேவையில்லை பேசுவதனாலே ஆகுவதில்லை எதுவுமே ஆகுவதில்லை சுகம் இல்லாத பாவம் தீபத்து தான் புறம் பேசுவதுதான் ஆனால் புறம் பேசுவது இருக்கிறதே இன்றைக்கு நம்முடைய பொழுதுபோக்கே அதுதான் எப்ப உட்கார்ந்தாலும் சரி சின்னவங்க சேர்ந்தா பெரியவங்களை பத்தி பேசணும் பெரியவங்களை சேர்ந்தா அதை விட பெரியவங்களை பத்தி பேசணும் இன்னும் சொல்ல போனா பெரியவங்க சேர்ந்தா சின்னவங்க இது தேவையில்லாத ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக எங்கே அளவு நிறுவைகளிலே மோசடி செய்யப்படுகிறதோ அங்கே பஞ்சம் வரும் பட்டினி வரும் பசுமையே நிறைந்திருக்கிற இங்கிலாந்து போன்ற நாடுகளில் கூட இன்றைக்கு பணப்பஞ்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனாலே உணவு பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் இயற்கையாக தெரிந்த விஷயம் மூன்றாவது சொன்னார்கள் ஜக்காத்து கொடுக்காத காரணத்தினாலே அல்லாஹு தாலா மழையை நிறுத்தி விடுகிறான் இதுதான் சொல்ல வந்த இந்த புறா சேர்ந்து வந்தது ஜக்காத்து கொடுக்காத காரணத்தினாலே அல்லாஹு தாலா மழையை நிறுத்தி விடுகிறான் இந்த ஆடு மாடுகள் பிராணிகள் இல்லாமல் இருக்குமானால் இந்த பெய்கிற கொஞ்சம் மழை கூட பெய்யாது இப்ப பெய்யற மழையெல்லாம் யாருக்கு பெய்யுது நம்ம வீட்டு ஆட்டு மாட்டுக்கு பெய்யுது இப்ப ஆடு மாடுக்கு நாம தண்ணி கொடு காட்டுறோமா அது நமக்கு தண்ணி காட்டுதா நம்ம சொல்றது என்னவோ நாம ஆடு மாடுக்கு தண்ணி கொடுக்கிறோம் சொல்றோம் ஆனா ஆடு மாடு தான் நமக்கா கொஞ்சமா தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறது நான் சொல்லவில்லை நம்முடைய நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நீங்கள் ஜக்காத்து கொடுப்பதை நிறுத்தி குறைப்பீர்களே ஆனால் அதிலே மோசடி செய்வீர்களே ஆனால் அல்லாஹால மழையை நிறுத்தி விடுகிறான் இந்த பிராணிகள் இல்லாமல் இருக்குமானால் அந்த மழை கூட கிடைத்துக் கொண்டிருக்கிற இந்த மழை கூட கிடைக்காமல் போய்விடும் எனவே சோதர்களே மழை உலகத்திலே சரியாக பெய்ய வேண்டுமானால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு வானிலை அறிக்கை என்ற பெயராலே வானிலை அறிக்கை என்ற பெயராலே மழையை பற்றிய அறிக்கை ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது அடிக்கடி நான் சொல்லுவதற்கு காரணம் ஏதோ இந்த சில விஷயங்களாவது எனக்கு மனதிலே பதியட்டும் உங்களுக்கு எட்டும் செங்கல்பட்டு சேலம் தஞ்சாவூர் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யக்கூடும் எங்க இருந்து இது வரைக்கும் செங்கல்பட்டுல ஆரம்பிச்சு திருநெல் வந்துருச்சுங்களா சரி மழையிலையும் மிதமானது முதல் கனமானது வரை எது வேணாலும் வச்சுக்கலாம் எவ்வளவு பெஞ்சாலும் சொல்லிக்கலாம் அதான் நம்ம சொந்தம் இல்ல சரி பெய்யக்கூடும் அதாவது பெய்யாமல் இருக்கவும் கூடும் இது ஒரு அறிக்கையா பெய்யக்கூடும் பெய்யாமல் இருக்கவும் கூடும் மிதமாகவும் இருக்கலாம் கனமாகவும் இருக்கலாம் எங்க எங்க பெய்யும் செங்கல்பட்டு தஞ்சாவூர் சேலம் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி வரை எல்லா ஜில்லாவும் சொல்லியாச்சு எங்க பெஞ்சாலும் நாங்க சொல்லித்தான் பெஞ்சிச்சு எவ்வளவு பெஞ்சாலும் நாங்க சொல்லித்தான் பெஞ்சிச்சு பெய்யாம இருந்தாலும் நாங்க சொல்லித்தான் பெய்யாம இருந்தோம் என்ன வாழையில அறிக்கை சோழர்களே இதை விட ஒரு உறுதியான அறிக்கை இந்த உலகத்திலே யாராலும் கொடுக்க முடியாது ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான் அன்தும் அன்சல் முசினி முன்சிலூன் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறவர்கள் நீங்களா அல்லது நாமா அல்லாஹ் சொல்லுகிறான் நான் என்னுடைய கையிலே வைத்திருக்கிறேன் சோதர்களை இது போல அதற்கு ஆயிஷாவிடத்திலே கேட்டார்கள் பூகம்பம் ஏன் வருகிறது என்று கேட்டார்கள் அதற்கும் இதுதான் பதில் சொன்னார்கள் கெட்ட காரியங்களை ஆகுமான காரியங்களை போல மக்கள் செய்வதாலே பூகம்பம் வருகிறது சகோதரர்களே பூகம்பம் வருகிறது எவ்வளவு பெரிய அழிவு ஏற்படுகிறது மக்களை அப்படியே விழுங்கி விடுகிறது கட்டிடங்களை அப்படியே விழுங்கி விடுகிறது எல்லாம் ஆகிவிடுகிறது எந்த காரணத்தினாலே மனிதர்களுடைய அசூசையான காரியங்களை பார்த்து அல்லாஹுவாலே பொறுக்க முடியாமல் மலக்களுக்கு உத்தரவிடுகிறான் அவர்களை அழித்து விடு பூமி அவர்களை விழுங்கி விடுகிறது அதை யாராலும் உணர முடியுமா எழுதியிருக்கிறார்கள் காடுகளிலே வாழுகிற பூச்சி காடுகளிலே வாழுகிற பாம்பு பள்ளி இன்னும் மற்ற மிருகங்கள் சிங்கம் முதல் கொண்டு மற்ற மிருகங்கள் இவைகளுக்கெல்லாம் பூகம்பம் வருவதற்கு முன்னாலேயே இங்கே பூகம்பம் வரப்போகிறது என்று தெரியும் அவைகள் அங்கிருந்து ஓடி போய்விடும் பூகம்பம் வருவதற்கு முன்னாலே பிராணிகளுக்கு ஐந்தறிவு என்று சொல்லுகிறோம் அந்த பிராணிகளுக்கு பூகம்பம் வரப்போவது தெரியும் அவைகள் அங்கிருந்து போய்விடும் சிக்குவது யார் மனிதர்கள் மட்டும்தான் இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நான் யோசிக்கிற அறிவு யாருக்கு கூட அதுக்கா நமக்கா அதுக்குதான் முன்னே முடிவு பண்ணிட்டீங்களா இதே போல நல்ல தேனது கெட்ட தேனது இதுக்கு பலரும் பல மாதிரி எழுதியிருக்கிறாங்க அதுல ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க நாய்க்கு ஒரு பேப்பர்ல ஒரு ஏதாவது இதுல தட்டுல ஊத்தி தேனை நாய்க்கு வச்சா நாய் நக்கனா அது நல்ல தேன் இல்லையா நாய் நக்காட்டா நல்ல தேன் நமக்கு தெரியல நல்ல தேனா கெட்ட தேனான்னு நாய்க்கு தெரியுமா இப்ப யாருக்கு அறிவு கூட இதெல்லாம் விட அதிசயம் சோதரர்கள் இந்த காலத்துல அது தேவையா இருக்கு ஒருத்தர் தேன் வாங்கிட்டு வந்தார் ஆனா அதுல வந்து தேன் கலப்படம் கலப்படமான தேனா இருக்கு அதுல சக்கரப்பாகு வெள்ளப்பாகு இதெல்லாம் சேர்த்துறாங்க அப்படி கலப்படம் உள்ள தேனா இருக்கு அவர் கோர்ட்ல கேஸ் போட்டார் என்ன சொல்லி கேஸ் போட்டார் இந்த பாட்டில் தேன் கலப்படம் இல்லாதுன்னு போட்டிருக்கு இந்த பாட்டில் தேன் கலப்படம் இல்லாதுன்னு போட்டிருக்கு அப்படி இருக்க இந்த பாட்டில் தேன் கலப்பு இருக்குதுன்னு அவர் கோர்ட்ல கேஸ் போட்டார் இந்த தேன் தயாரிப்பாளர் கோர்ட்டுக்கு வந்தார் அதான் விசாரணையில நடந்துச்சு விசாரணையில சொன்னார் நான் எழுதியிருக்கிறது சுத்தமான உண்மை இது தேன் கலப்பில்லாதுன்னு சொன்னார் அவர் சொன்னார் இல்ல கலப்பு இருக்குது நிரூபிச்சு காமிச்சார் அவர் சொன்னாரு இதுல தேன் கலக்கல இந்த பாட்டில் இந்த பாட்டில் என்ன கலக்கல வெறும் சக்கரை பாகு தான் இருக்கு தேன் கலப்பு இல்லாதது இந்த பாட்டில் தேனே கலக்கல வெறும் சக்கரை பாகு தான் இருக்கு தேன் கலப்பு இல்லாதது தேனே கலக்கல அந்த தேனை அறியறதுக்கு நாய்க்கு ஊற்றி வைக்கணும் என்று சொல்லப்படுகிறது ஆகினால சகோதரர்களை பாவம் செய்வதனால் உலகத்திலே துன்பம் பெறுகிறது யாராக இருந்தாலும் உலகத்தினுடைய எந்த மூலையிலே இருந்தாலும் எந்த சந்திலே எந்த புந்திலே அமெரிக்காவினுடைய பொந்திலே இருப்பவர்களுக்கும் இதே பேச்சு தான் எங்களுடைய பேச்சு என்றைக்குமே மாறுவதில்லை ஏனென்றால் பேச்சு எங்களுடையதில்லை எங்களுடைய அல்லாஹினுடையது தாலிக்கல் கிதாபுல் அரைபபி உலகத்திலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய பேச்சை மாற்றிக்கொண்டே இருக்கலாம் கிரகங்களிலே உயிர்கள் இருக்கிறதா இல்லையா ஆராய்ச்சி இன்று நேற்றல்ல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நடந்து இப்பொழுது சொல்லுகிறார்கள் கிரகங்களிலே ஒரு செல் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது நிறைய பேப்பர்ல படிச்சுக்கிட்டே இருக்கும் செவ்வாய் கிரகத்திலே ஒரு செல் உள்ள உயிரினம் இருக்கான் நம்ம டார்ச்சில் ஒரு செல்லும் போடுறோம் ரெண்டு செல்லும் போடுறோம் அது என்ன அங்க ஒரு செல்லு படிச்சுக்கிறோம் அவ்வளவுதான் செல்லுன்னா நமக்கு இந்த பேட்டரியில போடுற செல்லு கடிகாரத்துக்கு போடுற செல்லு தான் தெரியும் அதுல ஒரு செல் இருக்கு இதே மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதி இருக்கிறாங்க நம்ம மூளையில ஆயிரம் கோடி செல் இருக்கு செல்லுண்டா என்ன செல் ஒரு உயிர் என்னோதுன்னு சொல்லுவாங்க இப்ப செல்லுனா என்னன்னு சாதாரண மக்களுக்கு விளங்காது ஆனால் செவ்வாய் கிரகத்திலே ஒரு செல் உள்ள உயிரினம் இருக்கிறது என்று சொன்னார்களே இது இப்படியே நிற்குமா நாளைக்கு சொல்லுவாங்க இல்ல மூணு செல் உள்ளது இருக்குது அப்போ நம்ம மூணு கேட்டு இப்ப ஊனு கேட்டுக்கிட்டோம் இல்லையா அப்போ நம்ம ஊனு கேட்டுக்குவோம் பிறகு நம்ம இல்லைன்னு சொன்னா அப்போ ஊனு கேட்டுக்க போறோம் சோதர்களே அங்க என்ன இருக்கிறதோ என்ன இல்லையோ தெரியாது என்ன இருக்கிறதோ என்ன இல்லையோ தெரியாது ஆனால் குரானிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் செய்ய கடமைப்பட்டவர்கள் அதை செய்தால் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழலாம் சகோதரர்களை எந்த விதமான கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் கோடானு கோடி வைத்திருப்பவராக இருந்தாலும் சரி கையிலே காசை இல்லாமல் இருந்தாலும் சரி சுகமாக வாழலாம் சொல்ல போனால் சில சமயங்களிலே காசு இல்லாதவர்கள் மிக சுகமாக இருக்கிறார்கள் இருப்பவர்களை விட அதனால காசு இல்லாமல் இருக்குன்னு சொல்லல ஒரு ஒரு செல்வந்தர் இருந்தார் அவரு வீட்டுல எப்ப பார்த்தாலும் மனைவி தன்னுடைய கவலை சொல்லுவார் மனைவி தன்னுடைய கவலை சொல்லுவாங்க அவங்க சொல்ற கவலை எல்லாம் அது போச்சு இது போச்சு பிள்ளைகளுக்கு அப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு வீட்டுல பாருங்க அது இல்லை இது இல்ல அந்த சாமா இல்ல இந்த சாமா இல்ல அதெல்லாம் வீட்டுடைய ஆடம்பரம் அது இது அவங்க அந்த கவலை சொல்லுவாங்க இவர் இவர் கவலை சொல்லுவாரு இவர் பிசினஸ் கவலை சொல்லுவார் ரெண்டு பேரும் எப்பவும் கவலையாக பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசையில ஒருத்தர் இருந்தான் அவனும் கொஞ்சம் அதையோட இருந்தான் ராத்திரிக்கு வருவான் ஏதோ பழைய கஞ்சி இருக்கும் பழசு ஏதாவது மத்தியானம் மிச்சம் உள்ளது இருக்கும் அதான் தெரியும் ஒண்ணு செய்யறது இல்ல இவங்க வீட்டுல மூணு நேரம் நாலு நேரம் அஞ்சு நேரம் சமையல் அதான் ஒரு நேரம் செஞ்சா அதோட சரி அதுதான் ராத்திரிக்கு சாப்பிடறான் காலையில சாப்பிடறான் நிம்மதியா படுக்கிறான் காலையில எந்திரிச்சு போறான் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை இப்போ பஞ்சாதி சொல்லிச்சா என்னங்க நீங்க இவ்வளவு சம்பாதிச்சு வீட்டுல நிம்மதி இல்லையே அவனை பாத்தீங்களா அந்த சக்கலியனை செருப்பு தைக்கிறான் சக்கிலியனை பாத்தீங்களா எப்படி வர்றான் அது மட்டும் இல்ல அவன் செருப்பு தைக்கிற இடத்துல போய் பார்த்தா ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான் எந்த கவலையும் இல்ல அவனுக்கு அவன மாதிரி கூட இருக்க முடியலையேன்னு சொன்னான் பஞ்சாதி புருஷன் சொன்னான் இவன் இவன் சொன்னாலாம் சரி நான் காமிக்கிறேன் அவனோட கவலை வந்து தீக்கிறதுக்கு நான் அவனுக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவர் அவர்கிட்ட அவன்கிட்ட போனார் போய் சொன்னாரு இந்தாப்பா இந்த ஒரு ஐநூறு ரூபா நீ வச்சுக்க நீ தினம் எவ்வளவு சம்பாதிக்கிற அஞ்சோ பத்த சம்பாதிக்கிற இந்த ஐநூறு ரூபா வச்சுக்க சந்தோஷம் ஆயிரு அவனும் வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு ராத்திரிக்கு படுக்க போனான் படுக்க போனா இந்த ஐநூறு ரூபாய் எங்க வைக்கிறது அவன் வீட்டுக்கு கதவும் இல்லை அவனுக்கு விரிக்க ஒழுங்கான பாயும் இல்லை வைக்க தலையணையும் இல்லை நாம எல்லாம் தலையை பாதுகாக்கணும்னு சொன்னா கடைசியா என்ன செய்வோம் தலைகனைக்குள்ள வச்சிருவோம் அந்த தலைகனை உரக்குள்ள வச்சிருவோம் இவன் கையை விட்டாண்டாலாவது முடிப்போம் அப்ப கூட தலையனையே தூக்கிட்டு போனவனு இருக்கிறான் தலையில தலையனே இருக்காது ஒரு மணிப்பூர் செங்க போறது அப்படி இருக்கு இவன் பார்த்தா தலையணையில வைக்கலான தலையனே இல்ல அவனுக்கு பாய்கடியை வைக்கலான பாய ஒழுங்கா இல்ல சரி வீட்டை பூட்டிக்கலான கதவே இல்ல சரி எப்படியோ வச்சுக்கிட்டு இருக்கிற துணியில கீழே வச்சுட்டு தலையை அது மேல வச்சு படுத்துக்கிட்டான் படுத்த தூக்கம் வரல யாராவது வந்து எடுத்துட்டு போயிட்டான் இதே கவலையில சரியா தூக்கம் வரல ஒரு நாள் போச்சு மறுநாள் எங்க வைக்கிறதுன்னு பார்த்தான் மடியில வச்சுக்கிட்டான் போய் செருப்பு தச்சா செருப்பு தைக்கும் போதே யாருக்கா தெரிஞ்சிருமோ என்னமோ வர்ற பாட்டு அன்னைக்கு வரல தினம் பாட்டு பிடிப்பான் இன்னைக்கு பாட்டு வரல ராத்திரிக்கு தூக்கம் வரல பகல்ல பாட்டு வரல ரெண்டு நாள் அப்படியாச்சு மூணு நாள் அப்படியாச்சு மூணாவது நாள் போய் அந்த செல்வந்தர்கிட்ட போய் இந்த ஐநூறு ரூபாய் கொடுத்து ஐயா இதை புடிங்க என்னோட சந்தோஷத்தை திருப்பி கொடுங்க ரூபாய் புடிங்க பிடிங்க என்னோட சந்தோஷத்தை திருப்பி கொடுங்க அதனால செல்வம் சந்தோஷத்துக்கு காரணம் இல்லை அல்லாவின் மீது ஏற்படுகிற அந்த தவக்குள் இருக்கிறதே அதுதான் சந்தோஷத்துக்கு காரணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பசியாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் உணவு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கோட்டையும் கொத்தளமும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அரண்மனையும் ஆடம்பரமும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நிலக்கோட்டையோ செங்கோட்டையோ சொந்தமாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கையிலே வசதி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் சொத்தும் அதனுடைய சேர்ந்த சம்பாத்தியங்களும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் அல்லாஹின் மீது வைக்கிற நம்பிக்கையின் மூலமாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதை கொண்டும் இருக்காது இது மட்டுமல்ல மனிதனுடைய முகத்திலே இருக்கிற தேஜஸ் ஒளிவு பிரகாசம் அது கூட இவாதத்தின் மூலமாக கிடைக்கிறது இதற்கு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாலே மதுரையிலே சொல்லும் போது கூட அதை ஞாபகப்படுத்தி எடுத்து காண்பித்தேன் இமாமத் யார் செய்ய வேண்டும் தொழுக வைப்பது யார் தொழுக வைக்க வேண்டும் என்று கிதாபுகளிலே எழுதும் பொழுது யார் தொழுகை தொழுகையினுடைய முறைகளை நன்றாக தெரிந்திருக்கிறார்களோ யார் நல்ல கராத் ஓதக்கூடியவர்களோ யார் வயதானவர்களோ வயதிலே மூத்தவர்களோ இப்படி எல்லாரும் நல்ல மசாலா தெரிஞ்சவங்கன்னா பிறகு பார்க்கணும் இதுல யார் நல்ல அழகா கராத் எல்லாரும் நல்ல கலாத்தோதரம் பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர் நல்ல ஆளுங்கள் இப்ப என்ன பாக்குறது இல்ல யார் வயதுல மூத்தவர்கள் இப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது யாருடைய யார் அழகாக இருக்கிறார்களோ எல்லாரும் ஒரு எல்லா அந்தஸ்தரையும் சமமாக இருந்தால் யாருடைய முகம் அழகாக இருக்கிறதோ அவர்கள் தொழுக வைக்க வேண்டும் அதுக்கு பின்னால பின்னால இருக்கு இப்ப யாருடைய முகம் அழகா இருக்கிறதுக்கு தொழுக வைக்கின்ற என்ன அர்த்தம் இது விளங்கலை அதிலேயே அதனுடைய விரிவுரையில் எழுதி இருக்குது அக்தருகும் தஹஜுதன் யார் அதிகமாக தகஜுது தொழுவார்களோ அவர்கள் தான் முகம் அழகாக இருப்பதற்கு அர்த்தம் என்ன யார் அதிகமா தகஜ சொல்கிறாங்களோ அவங்க தான் அழகா இருக்கிறது என்ன முகம் அழகா இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அதில் எழுதியிருக்கிறார்கள் ஹதீசனுடைய ஆதாரத்தை கொண்டு தொழு இரவு கால தொழுகையும் அழுகையும் அதிகமாகுமானால் அவருடைய முகத்திலே பிரகாசம் வருகிறது நூறு வருகிறது அதற்குத்தான் தமிழிலே தேஜஸ் என்று சொல்லுகிறோம் ஒரு தேஜஸ் வருகிறது அந்த முகத்திலே ஒரு கவர்ச்சி வருகிறது தாஜின் காரணமாக அது நிறத்தின் காரணமாக வருவதில்லை அது நிறத்தின் காரணமாக வருவதில்லை அல்லது முகத்தினுடைய அமைப்பின் காரணமாக வருவதில்லை அது விவாதத்தின் காரணமாக வருகிற சகோதரர்களே அது நம்முடைய காலத்திலே அதை புரிவதை விட்டு கூட நாம் மிக தூர போய்விட்டோம் என்பது மிக வருந்தத்தக்க நிலை அதற்கு மாறாக அதீசிலிருந்தே வருகிறது யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களுடைய முகத்திலே இருள் சூழ்ந்திருக்கிறது அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு வகையான வெறுப்பு ஏற்படும் பாவம் அதிகமாக செய்ய செய்ய அவர்கள் பவுடர் அடித்திருக்கலாம் அவர்கள் ரோசா பூக்களாக இருக்கலாம் அவர்கள் செக்கச்சிவப்பாக இருக்கலாம் அவர்களுடைய மூக்கு எடுப்பாக இருக்கலாம் அவர்களுடைய கழுத்து சங்கு கழுத்தாக இருக்கலாம் அவர்களுடைய கண்ணம் ஆப்பிள் கண்ணமாக இருக்கலாம் உதடுகள் செவ்வாழை யாபக செவ்வாழையை ஊட்டலாம் உருவங்கள் கெண்டையை ஊட்டலாம் இருக்கட்டும் விழிகள் மானை ஊட்டலாம் ஆனால் முகத்திலே இருள் சூழ்ந்திருக்கும் அது அல்லாஹருடைய அருள் இல்லாத காரணத்தினாலே முகத்தினுடைய இருளுக்கும் அல்லாஹுடைய அருளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது கிதாபில் எழுதப்பட்டு இதெல்லாம் விட சகோதரர்களே நான் முடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது இதெல்லாம் விட அல்லாஹு தாலா வத்தகுல்லாஹுக்கும் இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அறிவு கூட தக்குவா கூடுதலாகும் போது உலகத்திலே யார் அல்லாஹுவை மிக அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவும் கூடுதலாக அறிவு என்பது வெறும் புஸ்தகங்களிலே படிப்பதில்லை அறிவு ஞானம் என்பது வெறும் கிதாபுகளிலே கிடைப்பதில்லை அஞ்ஞானம் என்பது வெறும் எழுதி வைத்து படித்து அல்லது வெறும் கேட்டு தெரிந்து கொள்வதல்ல இருந்து கிடைக்கிற ஒரு உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு ஜோதி அது அந்த ஜோதி தக்வாவின் மூலமாக கிடைக்கிறது இந்த காலத்தில் குழந்தைகள் பொதி சுமக்கும் குழந்தைகள் அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு குனிஞ்சு இங்க ஒரு பெல்ட் போட்டு இங்க ஒரு பெல்ட் போட்டு எப்படி வண்ணா கழுத மேல வச்சு அங்க ஒரு பெல்ட் இங்க ஒரு பெல்ட் கட்டி இருப்பானா இல்லையா அது மாதிரி கட்டி இதெல்லாம் அல்லாம ஒரு டிஃபன் பாக்ஸ் தண்ணி கேன் எல்லாம் கொடுத்து பஸ்ல ஏற்றி அனுப்பணும் அனுப்புறதுல தப்பு இல்லை ஆனா அந்த குழந்தை போயிட்டு வந்து என்ன சொல்லுங்க ஹாய் மம்மி அப்படின்னு சொல்லிட்ட உடனே இந்த மம்மிக்கு ஆடாடாடாட wonderful wonderful tata bye bye தலாமும் இல்லை கலாமும் சாதாரண சர்வசாதாரண நம்ம வீடுகள்ல நடக்குது அங்க போய் படிச்சுட்டு வர்றது என்ன என் மகன் வந்து என்ன சொல்லிட்டான் தெரியுமா சிஏடி கேட்டுன்னு சொல்லிட்டான் அடா அடா அப்படியே உச்சி குளிர்ந்து உள்ளம் நெகிழ்ந்து பாதம் விழுந்து ஹுசைனியா ஏஃபார் அல்லா சொல்லி கொடுத்தா என்ன சகோதரர்களே ஏஃபார் ஆப்பிள் சொல்லட்டும் ஆனா ஒரு வகையில சந்தோஷப்படுற இந்த காலத்துல முன்னால காலத்துல நம்ம குழந்தைகள்லாம் கண்டா ஓடும் நம்ம பொம்பளைய திட்டுறதும் பார்த்திருக்கிற வீட்டுல கொள்ளையில ஓகே கழுத்தல்ல ஓகே உருவேரியில நம்ம திருநூறுலாம் எங்க அதிர்த்து கிளம்பு அப்படிதான் திட்டுவாங்க எங்க காலத்துல அப்படிதான் சரியா வேலை செய்ய அந்த கழுத்துல ஓன கூப்பிடு இப்ப அப்படிதான் திட்டுறதை காணும் ஏன்னா பெண்களும் ஓரளவுக்கு ஞானம் உள்ளவங்க ஆயிட்டாங்க திட்டுறது இல்லை குழந்தைகளும் அம்மாட்ட போய் அப்படி சண்டைக்கு நிக்கிறது இல்ல ஏதோ ஒரு அளவுக்கு ஏதாவது கேட்கணும் காசே கேட்கணும் சொன்னா கூட குழந்தைகளை பாக்குறேன் பிளீஸ் மம்மி பிளீஸ் மம்மி பரவாயில்ல அது வரைக்கும் சந்தோஷமாவது இருக்குது பை அண்ணா காசு கொடு அண்ணா காசு கொடுன்னு முரண்டு பண்ணாம பிளீஸ் மம்மி பிளீஸ் மம்மி ஒரு தயவு செய்து நந்தி இதெல்லாம் இருக்குதுங்களே நம்ம இந்தியாவுல நன்றிங்கிற வார்த்தை யாருக்கும் தெரியாது நந்திங்கிற வார்த்தை நம்ம அகராதியிலேயே இல்லை நம்ம போய்கிட்டு இருந்தோம் ஸ்கூட்டர்ல கார்ல வழி தெரியல ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம் ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஆளு சாதாரண ஒரு ஆளு கூப்பிட்டோம் பல வகையானவங்க இருக்கிறாங்க இதுல கூப்பிட்டோம் இந்த இதுக்கு எப்படி இங்க போகணும் இந்த ஊருக்கு அந்த ஊர் பேர சொல்லி நீங்க இப்படி நேரா போய் அப்படி லெப்ட்ல திரும்புங்க எந்த கை காமிக்கிறாருங்க அப்படி லெப்ட்ல திரும்புங்க அட தமிழ்ல சொல்லி சரி போட்டு லெப்ட்ல திரும்பி அங்க ஒரு ரவுண்டானா வரும் அங்க பாத்தீங்கன்னா எருமையா நிக்கும் அங்க இருந்து ரைட்ல கட் பண்ணுங்க அப்ப ஒரு மேம்பாலம் வரும் அங்க போலீஸ்காரர் நிப்பாரு அங்க ஒரு இது இருக்கும் அப்ப அது இருக்கும் கூடவே நம்ம ஊர் வரைக்கும் வந்துருவார் இப்ப அவர்கிட்ட வழி கேட்டுட்டு அவர் நம்மளை விட்டா போதும் ஏன்னா நமக்கு ஒரு அளவு வரைக்கும் தான் சொல்லணும் பூரா சொன்னா நமக்கு யாவும் இருக்காது ஒரு அளவு வரைக்கும் சொல்லிட்டு அங்க போய் கேட்டுங்க அப்புறம் அங்க போய் அங்க போய் கேட்டுங்க அங்க அப்பதான் சொல்ல முடியுமே தவிர பூராத்தை இங்க சொல்லி கொடுத்தா நம்ம மனப்பாடமா பண்ணிக்கிட்டு போக முடியும் அப்படி சொல்லிடுவாரு அப்படி சொல்லிட்டார் பாவம் கஷ்டப்பட்டு எங்க போய்கிட்டு இருக்க மனசு சொல்லிட்டாரு சொன்ன பிறகு நம்ம என்ன செய்யணும் நம்ம நன்றிங்க இல்ல முஸ்லீமா இருந்தா ஜசாக்கல்லா சொல்ற பழக்கம் இருக்குங்களா சாதாரணமா அப்படி அவர் சொல்லிட்டாருன்னா அவரும் முறைச்சிட்டு போயிடுவாரு ரெண்டு பேரும் முறைச்சிட்டு போறத தவிர நன்றின்னு சொல்றது நம்ம நாட்டுல பழக்கத்திலே இல்லை ஆனால் பொதுவாக வெளிநாடுகள்ல போகும்போது பார்த்திருக்கிறோம் யாருக்கு என்ன செய்தாலும் சரி ஒரு சின்ன அதாவது பஸ்ல ஏறினாங்க நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறோம் அவரு வந்து ஏறினாரு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம் அவர் ஏறிக்கிட்டாரு நம்ம திரும்பி பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போவார் தேங்க்ஸ் சொல்லாத நாடு இல்லை எல்லா நாடுகளையும் பழக்கம் இருக்காது ஒரு நாகரிகம் அது உதவி செய்தா நன்றி சொல்லணும் ஜதாக்கல்லா சொல்லலாம் முஸ்லீம்களா இருந்தா இல்ல சொன்னா சுக்கரன் சொல்லலாம் அரபியில தேங்க்ஸ் சொல்லலாம் நன்றின்னு சொல்லலாம் நம்ம நாட்டுல அந்த பழக்கமே இல்லை அது எதிர்பாராம அப்படி ஆகி போச்சு அது மாதிரி எந்த காரியத்துக்கும் இல்லை ஆனா குழந்தைகள் சில எல்லாம் சொல்லுது இந்த காலத்துல பரவாயில்லை ஆனா கூட இந்த மம்மின்னு சொல்றதும் டாடின்னு சொல்றதும் அம்மா அத்தா சொல்றதுல அல்லது பாபா சொல்றதுல இருக்கிற அந்த ஈர்ப்பு அந்த இணைப்பு அதில் இருக்கிற மாதிரி தெரியல மம்மின்னு சொன்னா எகிப்துல அந்த பிரேதங்கள் அந்த அந்த கெமிக்கல்லாம் தடவை போட்டு அந்த காலத்துல வச்சிருந்தாங்க அதுக்கு தான் தமிழ்ல மம்மின்னு சொல்றது இப்ப அது சுருங்கி என்ன ஆயிடுச்சுன்னா மம் மம்மி சுருங்கி என்ன ஆயிடுச்சுங்க மம் மம்முன்னு சொன்னா ஆங்கிலத்துல அகராதியில பார்த்தா சும்மா இருண்டு அர்த்தம் அம்மா மம்முன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒன்னும் பேசாத எல்லாம் எனக்கு தெரியும் இந்த காலத்துல குழந்தைகளை எனக்கு இப்ப யாபகம் வந்துட்டதுனால சொல்றேன் தேவையில்லை தான் ஆனா கூட ஞாபகம் இருக்கும் இல்லையா அதனால சொல்றேன் குழந்தைகிட்ட சமீபத்துல ஒரு பையன் சின்ன பையன் யாருன்னு சொல்றேன் தேவைப்பட்ட சொல்றேன் அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் இவர் அத்தா அவன் பேர் சொன்ன இவர் அத்தா அந்த பெரியத்தா தெரியுமா தெரியும் இன்னொரு பெரியத்தா தெரியுமா அந்த பையன் இன்னொரு பெரியத்தா தெரியுமா அது எப்படி ரெண்டு பெரியத்தா சொல்றீங்க ஆறு வயசு அஞ்சு வயசு பையன் தான் அது எப்படி ரெண்டு பெரியத்தா சொல்றீங்க ஏன்னா இவர் ஒரு பெரியத்தா அவர் ஒரு பெரியத்தா அவன் கேட்டா அத்தா ஒண்ணுண்டா பெரியத்தா ஒண்ணுதானே இருக்கணும் என்ன கேக்குறாங்க அத்தா ஒண்ணுதானே இருக்க முடியும் ஆமா ரெண்டத்தான் இருக்க முடியுமா முடியாது பெரியத்த மட்டும் நின்றது எப்படி இருக்கும் சின்ன பையனுடைய சிந்தனை அவ்வளவு வரைக்கும் போகுது சின்ன பையனோட சிந்தனை இன்னொரு பையன் என்கிட்ட கேட்டான் அதை விட கொஞ்சம் வயசு கூடாது ஒரு வயசு ரெண்டு வயசு கூடாது இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் கேட்டான் வந்து நான் அவனுக்கு பெரியத்தான் கேட்டா பெரியத்தான் நான் அவனுக்கு கேட்கறேன் சொல்றீங்களா சின்ன பையன் கேளு ஏன்னா நாலு ரோடு சந்திக்குது ஒரு ரோட்ல ஒருத்த திருடிக்கிட்டு ஓடுறான் ஒரு ரோட்ல நாலு பேர் உட்கார்ந்து கல்லு குடிச்சிட்டு ஒரு ரேட்ல நாலு பேர் உட்கார்ந்து சீட்டு அடிக்கிட்டு இந்த பக்கம் போலீஸ் ஜீப் வருது அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு இப்போ இவர் யார முதல்ல பிடிப்பார் எதை முதல்ல பிடிப்பாருங்க திருடுறவனை பிடிக்கிறதா இல்ல சீட்டாடுறவனை பிடிக்கிறதா கல்லு பிடிக்கிறவனை பிடிக்கிறதா அப்படியே யோசிச்சு யோசிச்சு இவன் என்ன கேட்கறான்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு தானே சொல்லுவோம் அப்படியே இருந்தேன் வந்து சரி நானே சொல்லட்டுமா நான் சொல்லல பிரேக் பிடிப்பார் முதல்ல நமக்கே ஒரு சுத்தி இருக்கு சின்ன பையன் இந்த கேள்வி கேட்கிறான் இன்னொரு பையன் அவனு அவனுக்கு நான் பெரிய தாதான் எல்லாமே அப்படிதான் இருப்பான் போல அதே சொல்லி கொடுத்தார் பாடம் அப்பதான் அழிப்பே ஓதுறான் அலிப் சரா சொல்லிட்டான் அலிப் சரா பாசவர் பா பாசவர் பா தாசவர் தா தர முடியாது அஜரத்து தாஜபர் தான்னு சொன்னா அவன் என்ன சொல்றானுங்க தர முடியாதுன்ட்டான் தா சொன்ன உடனே நமக்கு தா ஞாபகத்துக்கு வரும் தா சொன்ன உடனே தர முடியாதுன்னு சொல்றான் இப்ப எத்தனை தடவை தா சொல்லி கொடுத்தாலும் அவன் அப்படி பதில் சொல்றான்னு சொன்னான் நான் பார்க்கல சொன்னது கேள்வி இப்படி உலகத்துல அறிவு வளருது ஆனால் உண்மையான ஞானம் என்பது இதற்கு பெயர் அல்ல இது சில சமயங்களிலே மனிதனுடைய அறிவை திசை திருப்பி உலக ரீதியிலே தட்டு தடுமாற வைத்து அவனை எங்கோ கொண்டு போய் சேர்த்து விடுகிறது உண்மையான அறிவு இருக்கிறதே தக்குவாவில் இருந்து பிறக்கிறது இதற்கு ஒரு உதாரணம் எங்க சமீபத்தில் படித்த ஞாபகம் அதற்கு அலி ரவி அல்லாஹாலான் சொன்னார்கள் அன அன மதீனத்துள்ள அழிமி அலிஜும் பாபுகா நான் கல்வி என்ற நகரம் என்று சொன்னால் அதனுடைய நுழைவாயில் அதிர தலி என்று சொன்னார்கள் நான் கல்வி என்ற நகரம் என்று சொன்னால் அதனுடைய நுழைவாயில் ஹசரத் அலி என்று சொன்னார் அவ்வளவு பெரிய கல்வியில ஹசரத் சித்திக்கெல்லாம் கல்வியிலே மேலானவர்கள் மீது சந்தேகம் இல்லை ஆனால் இந்த கல்வித்துறையிலே ஹசரத் அலிக்கு மிகப்பெரிய ஞானம் இருந்தது ஒரு தடவை அவர்கள் ஒரு நாட்டுக்கு யுத்த காரணமாக சென்றிருக்கிற காலத்தில் ஒரு யானையை எடை போட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது யானை எடை போடணும் யானை சாதாரணமான யானை இருக்கிறதே அதாவது நாலு டன்னில் இருந்து அஞ்சு டன் வரை இருக்கும் ஆப்பிரிக்க யானை ஏழு டன் வரை இருக்கும் நம்ம இந்திய யானை மூணுல இருந்து நாலு வரைக்கும் இருக்கும் நாலு டன் நாலு டன் நாலாயிரம் கிலோ இப்போ ஒரு யானை தூக்கி எடை போடுற மிஷன் அந்த காலத்துல இருக்கல இப்ப இந்த காலத்துல அந்த மிஷன் இருக்கு அந்த காலத்துல இருக்கல இப்ப யானை எடை போட வேண்டிய நிர்பந்தம் வந்துருக்கு எல்லாரும் வந்து அதில் தள்ளிட்டு கேட்டாங்க சொன்னாங்க யானை எடை போடணும் என்ன செய்யணும் யானை எடை போடணும் எல்லாம் யானை எப்படி எடை போடுறது யானை தூக்கணுமே தூக்கறா எந்த தராசுல வைக்கிறது எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதில் தள்ளி சொன்னாங்க இது என்ன அந்த ஒரு யானையை படகுல ஏத்துங்கன்னு சொன்னாங்க யானையை ஒரு பெரிய படகுல ஏற்ற சொன்னாங்க யானையை படகுல ஏற்றி தண்ணியில விட்டாங்க படகு தண்ணியில போச்சு படகு தண்ணியில எவ்வளவு ஆழம் உள்ள போச்சோ அவ்வளவுக்கு ஒரு அளவு போட சொன்னாங்க பாதி முக்காவாசி படகு உள்ள போயிருச்சு முக்காவாசிக்கு ஒரு அளவு போட சொல்லிட்டாங்க பிறகு படகு கலை கொண்டு வந்து யானை இறக்கி ஓட்டி போட்டாங்க இப்ப சொன்னாங்க அந்த அளவு போட்ட வரை அந்த கோடு போட்ட வரைக்கும் அந்த படகுல நிறைய பெரிய பெரிய கல் எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க கல்லா எடுத்து எடுத்து எடுத்து போட்டாங்க போட்டு அந்த படகு அந்த வரைக்கும் போற வரைக்கும் கல் போட்டுட்டே இருங்கன்னு சொன்னாங்க படகு அந்த வரைக்கும் போயிருக்கு போன பிறகு படகை கரை கொண்டு அந்த கல்ல பூரா எடை போட்டு யானையினுடைய எடை இதுதான் நமக்கு விளங்கவே இவ்வளவு நேரம் ஆகும் அதுல தலியுடைய ஞானம் எவ்வளவு யானை எடை போடணுமானா ஒருத்தருக்கு இவ்வளவு யோசனை வரணும் அதை படகுல நிப்பாட்டி அதை முதல்ல அதனுடைய எவ்வளவு போகுதுன்னு பார்த்து பிறகு கல்ல போட்டு அது எவ்வளவு போகுதுன்னு பார்த்து அந்த கல்ல பூரா எடை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது ஐம்பது கிலோ வந்துச்சு அப்புறம் ஒரு ஐம்பது கிலோ அப்புறம் ஒரு ஐம்பது கிலோ மொத்தம் எவ்வளவு கிலோ வந்துச்சோ அவ்வளவுதான் யானையோட எடைன்னு இதே மாதிரி நான் இன்னொன்னு அடிக்கடி சொல்றது உண்டு இதெல்லாம் ஏன்னு கேட்டா மறந்து போகாம இருக்கிறதுக்காக ஒரு நேரத்துல இது படிப்பினையாகவும் அதே நேரத்தில் தக்குவாவை வலியுறுத்தக்கூடியதாகவும் அதே நேரத்தில் யாபகத்திலே நிற்பது இருக்கிறதே இந்த சிறிய சிறிய நிகழ்ச்சிகள் யாபகத்திலே இருக்கும் சொல்ல போனா குட்டி கதைன்னு சொல்லுங்க யாபகத்தில் இருக்கு அதற்கு அலி சில ஒரு தடவை ஒரு கேஸ் வந்து எந்த கேஸ் நஃபாத்தில் அரபுல இது இருக்கு மதுசால ஓதுறாங்க இப்ப ஓதுறாங்களே அது நஃபத்தில் அரபுல இருக்கு ஒருத்தர் வழியில போய்கிட்டு இருந்தார் அந்த காலத்துல கட்டி சாதம் கொண்டு போற பழக்கம் ரொட்டி கொண்டு போற பழக்கம் பிரயாணத்துல சாப்பிடுறது ஒருத்தர் போய்கிட்டே இருந்தார் இன்னொருத்தர் அந்த வழியா வந்தார் இவர் தன்னுடைய உணவு பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிட ஆரம்பித்தார் அவரும் தன்னுடைய உணவு பொட்டலத்தை பிரித்து சாப்பிட போனார் என்ன சாப்பிட ஆரம்பிக்கல இப்படி சாப்பிட ஆரம்பிக்க போகும்போது அந்த வழியா ஒருத்தர் வந்தார் அவரை பார்த்த உடனே அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் தால் நவுக்குள் கூப்பிட்டா தால் நவுக்குள் வாங்க சாப்பிடலாம் அவரும் வந்து உட்கார்ந்துட்டார் இப்ப கூட அரபு நாட்டுல எங்கயா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் யாராவது வந்தாங்க வாங்க சாப்பிடலாம்டா உடனே சாப்பிட உட்காந்துருவாங்க என்ன கூப்பிடுறாரு போக வேண்டியது தானே நம்ம நாட்டுல அப்படி யாரையா கூப்பிட்டோம் வந்து உட்கார்ந்துட்டாரு படுபாவி சும்மாவாவது கூப்பிட்டேன் கூப்பிடும் போதே சும்மாதான் அதுக்கு பேர் அப்படின்னு இவர் சொல்லுவார் சரி வந்து உட்கார்ந்துட்டா என்ன பண்றது இவர் கூப்பிடலன்னு வச்சுக்கோ அங்க போய் வெளியே போய் என்ன சொல்லுவாரு போன ஒரு சும்மா ஒரு இதுக்காவது அவன் கூப்பிடக்கூடாது அப்ப நடக்கிறதுல ரொம்ப காரியம் சும்மாதான் ஏமாந்துடக்கூடாது நம்ம வந்து சொல்றாங்க அது அப்படி இது இப்படி நம்ம ஏமாந்துடக்கூடாது உண்மையா ஒரிஜினலா சொல்றது போல நமக்கு பின்னால சொல்லுவாங்க நம்மகிட்ட சொல்றது ஒரிஜினல் சொல்ல மாட்டாங்க நம்ம நாட்டுல பழக்கமே ஒரு விஷயத்தை ஒரு தப்பு ஒருத்தர் செய்துட்டார் அவர்கிட்ட போய் நீங்க செய்தது தப்புங்க நல்லா இல்லைங்க திருத்திங்கன்னு சொல்றது மரியாதை குறைவு அவர் செஞ்ச தப்ப நாற்பது பேர்த்த சொல்றது மரியாதை கூடுதல் முன்னால போய் சொல்லக்கூடாது முன்னால போனா மரியாதை குறைவு பின்னால போய் அதை பேசிக்கிட்டே இருக்கணும் அது மரியாதை கூடுதல் சகோதரர்களே இது முனாஃபிக் தரமே சொல்லணுமானா அவருக்கு சொல்லணும் இல்ல சொல்ல முடியல சும்மா இருக்கணும் மற்றவங்களை போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை இது தீபத்துமாகுது தேவையில்லாம நேரம் போகுது மனிதனுடைய விவாதத்தில் இருக்கிற நூலை போக்கி விடுகிறது ஆகாதர சரி முன்னால வந்து இந்த விஷயம் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தாங்க அவர் கூப்பிட்டாரு அவர் வந்து உட்கார்ந்துட்டார் சாப்பிட்டார் இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அவர் அந்த சாப்பாட்டுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும்னு நினைச்சார் ஆனா சாப்பாட்டுக்கு காசு வாங்குறது மரியாதை இல்லை கூப்பிட்டு சாப்பிட்டாரு காசு வாங்கிக்க முடியும் நல்லது இல்லை உண்மையில சொல்ல போனா இன்னைக்கு கூட உலகத்திலே ஏற்பட்ட விதத்துகள்ல அதாவது கெட்ட காரியங்களில் தவற அதாவது முறைகேடான காரியங்களில் முதலிலே ஏற்பட்டது உணவை விற்பதுதான் அதுல ஹோட்டலும் சேரும் ஆனா இன்னைக்கு அது இல்லாம முடியாது தவிர்க்க முடியாது ஆனா ஒரு ஊருக்கு ஒருத்த வந்த சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளவுதான் அவர் உட்கார்ந்து சாப்பிட்டார் போகும்போது என்ன செய்தார் எட்டு திரகம் வச்சுக்குவோம் அதாவது எட்டு ரூபாய் அப்படின்னு வச்சுக்குவோம் எட்டு ரூபாய் அங்க வச்சுட்டு போயிட்டார் ஏன்னா கையில கொடுத்தா வாங்க மாட்டாங்க வச்சுட்டு போயிட்டார் இப்ப வச்சுட்டு போன பிறகு என்ன செய்யறது அவரை கூப்பிட்டாங்க அவர் வரல திரும்பி பார்க்காம போயிட்டாரு இப்போ இந்த ரெண்டு பேரும் அந்த காசை பங்கு வச்சுக்கலாம்னு நினைச்சாங்க அப்ப இவர் ஒருத்தர் சொன்னாரு நான் சாப்பாடு பிரிக்கும் போது என்கிட்ட அஞ்சு ரொட்டி இருந்துச்சுன்றாரு உங்ககிட்ட எத்தனை இருந்துச்சு மூணு ரொட்டி இருந்துச்சு இப்ப இவர் சொன்னார் அஞ்சு ரொட்டிக்கார சொன்னாரு அவர் எட்டு ரூபாய் வச்சுட்டு போயிருக்கிறாரு நான் அஞ்சு ரூபாய் வச்சுக்கிறேன் அஞ்சு ரொட்டி வச்சிருந்தேன் நீங்க மூணு ரொட்டி வச்சிருந்தீங்க நீங்க மூணு ரூபாய் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப மூணு ரொட்டிக்காரர் சொன்னாரு அதெல்லாம் முடியாது அவர் எட்டு ரூபா கொடுத்துட்டு போயிருக்கிறார் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி அதே உங்களுக்கு அஞ்சு எனக்கு மூணு அதனால ரெண்டு பேரும் பாதி பாதி தான் எடுத்துக்கிட்டாரு அது எப்படிங்க நான் கூடுதல் ரொட்டி வச்சிருந்தேன் நீங்க குறவு ரொட்டி வச்சிருந்தீங்க அதனால நான் அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிறேன் நீங்க மூணு ரூபாய் எவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்கல இப்படி பேசி பேசி அது என்ன புடிவாதம் வந்துருச்சு இவருக்கு அஞ்சு ரொட்டிக்காருக்கும் அதெல்லாம் ஒரு ரூபா தான் கொடுக்கணும் அவரு நாலு ரூபா நாலு ரூபா வச்சுக்கணும் அவர் சொன்னார் அதெல்லாம் முடியாது நான் அஞ்சு ரூபா வச்சுப்பேன் நீ மூணு ரூபா வச்சுக்கோ கடைசி அதிர தள்ளிட்டு போச்சு அதிர தள்ளி விஷயத்தை சொன்ன உடனே சொன்னாங்க மூன்று ரொட்டி காட்ட சரி அவர் தான் மூன்று ரூபாய் கொடுக்குறாருல்ல நீங்க வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க இவரு கோவம் வந்து அது என்ன நீங்களும் அவர் அவர் பக்கம் பாரபட்சமா பேசுறீங்க அவர் பக்கம் சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்க அப்படி முடியாது இப்ப அதர் தறி சொன்னாங்க உடனே சொன்னாங்க பட்டுன்னு யோசிக்கலாம் இல்ல இந்த மூணை வாங்கிக்க அப்படின்னு அது சொன்னாரு இந்த பாருங்க நீங்க அமீர் மூமி நியாயமா பங்கு வைங்க அமீர் மூமி நீங்க என்ன செய்யுங்க நியாயமா பங்கு வைங்க அமீர் சொன்னாங்க அதில் தனி சொன்னாங்க நான் நியாயமா பங்கு வச்சால் உனக்கு இந்த மூணும் கிடைக்காது இந்த மூன்று ரூபாயும் கிடைக்காது நான் நியாயமா பங்கு அது எப்படினார் நியாயம் சொல்றேன் நியாயம் சொல்லி என்ன வருதோ அதை ஒத்துக்கிறீங்களா நீங்க நியாயமா சொன்னா ஒத்துக்கிறேன் இருந்தாங்க நான் நியாயம் சொன்னேன் அதில் தனி உடனே சொன்னாங்க அவரது அஞ்சு ரொட்டி இவரது மூணு ரொட்டி கவனமா கேட்டாதான் விளங்கும் அவங்க உடனே சொல்லிட்டாங்க பத்த அத்தகுல்லாவை அன்னி முக்குமுல்லா தக்குவா இருந்துச்சு இன்னைக்கு நாம அதை விட்டு தூரம் போயிட்டோம் உடனே சொன்னாங்க பாருங்க அஞ்சு ரொட்டி மூணு பேர் சமமா தானே சாப்பிட்டீங்க ஆமா மூணு பேர் சமமா சாப்பிட்டோம் கூடுதல் குறவில்லை இல்ல இல்ல மூணு பேர் ஒரே மாதிரி தான் சாப்பிட்டோம் சரி அப்படியானா ஒவ்வொரு ரொட்டியும் மூணு பேர் சாப்பிட்டுருக்கிறீங்க சரியா அப்போ ஒவ்வொரு ரொட்டி மூணு துண்டாக்குங்க அஞ்சு ரொட்டியை மூணு மூணு துண்டாக்கினால் எத்தனை துண்டாச்சு பதினஞ்சு சரி இப்ப இந்த மூணு ரொட்டிக்காரோட மூணை மூணு மூணு துண்டாக்குங்க எத்தனை ஆச்சு பதினஞ்சு ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு பேர் சாப்பிட்டா ஆளுக்கு எத்தனை துண்டு எட்டு அப்ப அவர் சாப்பிட்ட அஞ்சு ரொட்டிக்காரர் சாப்பிட்டது எட்டு மூணு ரொட்டி சாப்பிட்டு ரொட்டிக்காரர் சாப்பிட்டது எட்டு வந்த விருந்த விருந்தாளி சாப்பிட்டது எட்டு சரியா ரைட் அப்போ அஞ்சு ரொட்டிக்காரரு எட்டு அஞ்சு ரொட்டிக்கு பதினஞ்சு துண்டாச்சு பதினஞ்சுல எட்டு துண்டு அவர் சாப்பிட்டார் மிச்சம் எத்தனை இருக்கு ஏழு ஏழு யார் சாப்பிட்டிருக்கிறாரு வந்த விருந்தாளி சரி உங்க ரொட்டி மூணு மூணுக்கு ஒன்பது துண்டு ஒன்பது துண்டுல எட்டு நீங்க சாப்பிட்டீங்க மிச்சம் எத்தனை ஒண்ணு அப்ப உங்க ரொட்டியில ஒரு ரொட்டி அவர் சாப்பிட்டிருக்கிறார் அஞ்சு ரொட்டிக்கார ரொட்டியில ஏழு துண்டு சாப்பிட்டிருக்கிறார் ஆகையினால் எட்டு ரூபாயில ஏழு ரூபாய் அவருக்கு ஒரு ரூபாய் உங்களுக்கு இது சாதாரண காரியம் இல்ல நமக்கு இன்னும் கூட இதுல விளங்குறவங்களுக்கு ஒரு சிரிப்பு விளங்காதவங்களுக்கு ரெண்டு சிரிப்பு அதுலயும் வீட்டுக்கு போய் சிரிக்கணும் அது ராத்திரிக்கு சிரிக்கிறதா இருந்தாலும் யாரும் பார்க்காம சிரிக்கணும் அழுகிறது தனியா அழுகலாம் சிரிக்கிறது தனியா உட்கார்ந்து சிரிக்க கூடாது யாராவது ரூம் சாத்திக்கிட்டு உள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா வெளியில பூட்டு போட்டுவாங்க ஆகையினால சகோதரர்களை வத்த புல்லாகவையோ அல்லிமுக்குமுல்லா அல்லாகுவை அஞ்சு நிறங்கள் அல்லாஹ் உங்களுடைய இல்மை அதிகப்படுத்துவான் இல்மு மட்டுமல்ல முகத்தினுடைய தேஜஸ் கல்வனுடைய பிரகாசம் அறிவினுடைய ஜோதி ஞானத்தினுடைய தெளிவு அத்தனையும் அல்லாஹத்தால் அதிகமாக்குறான் ஆகையினாலே இந்த உலகத்திலே நாம் செய்கிற பாவங்களின் காரணத்தினால் உலகத்திலும் கை செய்தப்படுகிறோம் கபிலும் வேதனைப்படுகிறோம் நரகத்திலே அடையக்கூடிய வேதனைக்கு எல்லை இருக்காது அல்லாஹூ என்னையும் உங்கள் அனைவரையும் உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதே போல செய்கிற நன்மையான காரியத்தினாலே செய்கிற நன்மையான காரியத்தினாலே நமக்கு அறிவு பிரகாசம் மட்டுமல்ல உலகத்திலே நிம்மதியும் கிடைக்கிறது இன்றைக்கு அதையெல்லாம் எல்லாம் விட்டுவிட்டு எந்த விளை வினையினால் என்ன விளைவு வருகிறது என்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டது உதாரணத்திற்கு ஒன்று சொல்லி முடிக்கப் போகிறேன் உதாரணமாக பாட்டு கேட்பது இன்னைக்கு சாதாரணமான காரியம் பாட்டு கேட்பது அதிலும் இந்த காலத்தினுடைய பாட்டு நான் சொல்லிடுவேன் அதற்கு உங்களுக்கு எப்படி பாட்டு தெரியும் கேட்பாங்க எங்களுக்கு போய் கேட்கறதுங்கிறது இல்ல தானா வந்து விழுகிறது ஒருத்தர் சொன்னாரா இந்த கெடியார சரியா மணி காட்ட மாட்டேங்குது வாட்சி அவர் சொன்னாரு அதான் காட்டாது நீங்க தான் பார்க்கணும் அதான் வந்து காட்டும் அது மாதிரி நாங்களா போய் கேட்கறது இல்ல அதான் வந்து விழுகுது ஆனால் சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் அல் கீனா ருக்கையத்து ஷைத்தான் பாட்டு இருக்கிறதே ஷைத்தானுடைய ருக்கையத்து ஜினா அல் ரீனா ருக்கையத்து ஜினா பாட்டு இருக்கிறதே விபச்சாரத்தினுடைய மந்திரம் மந்திரிக்கிறது ஒண்ணு இருக்கு நமக்கு தெரியும் அதுல மந்திரிக்கிறது அர்த்தமில்லாத அல்லது சிறுக்குடைய அர்த்தமுள்ள வார்த்தைகளை கொண்டு மந்திரிக்க கூடாது இப்ப நம்மெல்லாம் மந்திரிக்கிறோமே ஓதி பாக்கிறமே ஓதி பாக்கிறதுக்கு மந்திரிக்கிறதுன்னு சொல்றாங்க இந்த ஓதி பாக்கிறது எல்லாம் எந்த விதமான மந்திரிக்கிறதும் கிடையாது அதற்கு மஜாசன் அதாவது ஒரு நமக்கு விளங்குவதற்காக வைக்கப்பட்ட பெயர் மந்திரிப்பது என்று அதுவெல்லாம் துவாதான் எத்தனை பேர் எங்கெங்கே ஓதி பார்க்கிறார்களோ மந்திரம் பார்க்கிறார்களோ தாவீஸ் போடுகிறார்களோ என்னென்ன செய்கிறார்களோ அத்தனையும் இந்த ஒரே வார்த்தையிலே தாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அத்தனையும் துவாதானே தவிர வேறொன்றுமே கிடையாது ஆக மந்திரிப்பதற்கு அர்த்தம் என்ன நாம் புரியாமலேயே நமக்கு விளங்காமலேயே நம்மை அறியாமலேயே ஒரு சக்தி அங்கே ஏற்படுகிறது அந்த சக்தியின் மூலமாக ஒரு விளைவு ஏற்படுகிறது அதற்குத்தான் பெயர் பெயர் மந்திரிக்குதல் பாட்டிருக்கிறதே அது மனிதனுடைய மனதிலே விபச்சாரத்தினுடைய ஆசையை ஏற்படுத்தக்கூடிய மந்திரிக்குதல் அல்ஹினா ருக்கையத்து ஜினா பாட்டு கேட்கிற காரணத்தினாலே மனிதன் விபச்சாரியாக மாறுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படுகிறது பாட்டு கேட்பது என்பது வினை விபச்சாரியாக மாறுவது என்பது விளைவு வினைகளுக்கு விளைவிருக்கிறது எந்த வினை வினை என்றால் செயல் எந்த வினையும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டதல்ல ஆகையினால் நாம் செய்கிற அத்தனை வினையும் அல்லாவிற்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டுமே தவிர மாறாக இருக்கக்கூடாது எனவே நம்முடைய வினைகளை அழகாக்கினால் சொல்ல போனால் நாட்டிலே நடக்கிற ஆட்சி கூட நமக்கு பொருத்தமாக இருக்கும் நாட்டிலே நடக்கிற விளைவுகள் எல்லாம் நமக்கு பொருத்தமாக இருக்கும் அல்லாஹுடைய நிசாம் மட்டுமல்ல நம்முடைய அதிகாரிகள் கூட சொன்னார்கள் ஆமாலுக்கும் உம்மாலுக்கும் ஆமாலுக்கும் உம்மாலுக்கும் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய அதிகாரிகள் நீங்க மோசமான காரியங்கள் செய்தால் உங்களுடைய அதிகாரிகள் கோடி கோடானு கோடி நீங்கள் கோடி கோடியாக தப்பு செய்தீர்கள் நீங்கள் செய்த தவறுகள் கோடானு கோடி அவர்கள் அமுக்கியது ஆமாலுக்கும் உம்மாலும் எனவே சோதர்களே பேர் வைப்பதிலே கூட நல்ல பெயராக வைக்கணும் ஏன்னு கேட்டா இதுவும் ஒரு வினைதான் பேர் வைக்கும் போது சும்மாவது எதையாவது ஒரு பேரை வச்சுட்டு இப்ப என்னென்னவோ பேர் புதுசு புதுசா பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பேர் அல் அஸ்மா தஞ்சிலுமின சமா அல் அஸ்மா பெயர்கள் தஞ்சிலுமின சமா வானத்திலிருந்து இறங்குகின்றன அதனால பெயர் வைக்கும் போதே நல்ல பெயரா வைக்கிறோம் நல்ல அர்த்தமுள்ள பெயரா வைக்கிறோம் அஹபுல் அஸ்மாயில் அல்லாஹி அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்லாவுக்கு பிரியமானது அல்லாவுடைய அடிமை ரஹ்மானுடைய அடிமை புத்தூசுடைய அடிமை ரஹீமுடைய அடிமை இதுபோல அல்லாவுடைய திருநாமங்களை சொல்லி அதனுடைய அடிமை அல்லது நபிவார்களுடைய பெயர் சஹாபாக்குடைய பெயர் நல்லவர்களுடைய பெயர் அல்லது நல்ல அர்த்தமுள்ள பெயர் நல்ல அர்த்தமுள்ள பெயர் உதாரணமாக ஜக்கியா தூய்மையான பெண் ஜக்கியா தூய்மையா இப்படி எல்லாம் பேர் வச்சா தப்பில்லை இப்படி நல்ல அர்த்தம் கொடுக்கக்கூடிய பெயர்கள் வைக்கிறமே தவிர நிலோபர் கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு அர்த்தம் இருக்கோ இல்லையோ நிலோபருங்கிறது காட்டுல பூக்கிற ஒரு பூ வாசனை இல்லாத பூ பிரயோஜனம் இல்லாத பூ நிலோபர் கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்குது சரி அப்படியாவது பூரா கூப்பிட்டா பரவாயில்ல நிலோ நிலோ மற்றது நிலோபர் கூப்பிடுறது நிலோ நிலா நிலா நிலா சகோதரர்களே ஒவ்வொரு வினைக்கும் விளைவு இல்லாமல் இல்லை பார்ப்பது கேட்பது சுவாசிப்பது பேசுவது நடப்பது பிடிப்பது சொல்வது சிந்திப்பது எண்ணுவது தக்குவா தவக்குள் சபர் பேணுதல் இது போன்ற எல்லா காரியங்கள் பாவத்தை விடுதல் எல்லா பாவத்துக்கும் பெரிய பாவம் சாதாரண நடைமுறையில இருக்கிற புறம் பேசுதலை விடுதல் போல் சொல்லுதை விடுதல் தவறான எந்த வியாபாரத்தமாக இருந்தாலும் சரி அதில் எவ்வளவு லாபம் வந்தாலும் அவைகளை விடுதல் தரமான காரியங்களை விடுதல் நேர்மையாக நடக்குதல் அல்லாஹிற்கு பயப்பட்டு மஸ்ஜிதோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளுதல் இந்த வினைகள் சரியாக ஆகிவிடுமானால் விளைவுகள் சரியாக இருக்கும் என்று உங்களிடத்திலே இதை சமர்ப்பித்துக் கொண்டு அல்லாஹ் முழு உலக மக்களுடைய வினைகளையும் சரியாக்கி உலக விளைவுகளையும் சரியாக்கி நமக்கு ஈரோலக வெற்றியை தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த எல்லோருக்கும் அல்லாஹ் உயர்தரமான அந்தஸ்துகளை மேலும் மேலும் வழங்க வேண்டும் என்று செய்து கொண்டு முடிக்கிறேன் கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்ராஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஹாஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் தான் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five